وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய தாவ எண்கள் தப எண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிற ஹாஜிமார்கள் இனி வருடா வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிற ஹாஜிமார்கள் அனைவருக்கும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று துவா செய்து ஹஜ்ஜினுடைய காரியங்கள் அனைத்துமே லப்பைக்கை கொண்டுதான் துவங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தல்பியா எல்லோரும் மூன்று முறை சொல்லி இன்ஷா அல்லா இந்த நிகழ்வை துவங்கலாம் எந்த அளவிற்கு சத்தமா சொல்றோமோ அந்த அளவுக்கு சவாப் அதிகம் லப்பைக் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله இந்த தல்பியாவின் பொருட்டால் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தருள்வானாக இந்த தல்வியாவினுடைய பொருட்டால் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்தவர்களாக இருக்கிறார்களோ மீண்டும் மீண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அளவளாவி அல்லாஹுவினுடைய ஆனந்த பரவசத்தை அடைகிற நத்தௌஃபிக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை காதலை உணர்த்துகிற சின்னம் தான் ஹஜ் ஹஜ்ஜுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை அல்லாஹுவினுடைய காதல் ஒருவருக்கு இருந்தால் அல்லாஹ் அழைத்து சென்று விடுவான் இறை காதல் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அதி விரைவில் தன்னுடைய இல்லத்தின் பக்கம் அழைப்பதற்கான சாதனங்களையும் அழைப்பதற்கான அமைப்புகளையும் அல்லாஹ் அமைத்து கொடுத்து விடுவான் சாதாரணமாக நாம் உலகத்திலே பார்க்கலாம் ஒருவர் ஒருவரை விரும்புகிறார் என்று சொன்னால் நேசப்படுகிறார் என்று சொன்னால் அவர் பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பார் கடைசியில் அவருக்காக உண்மதை விடுவார் காதல் அதிகமாக அதிகமாக இவர் இவராக இருக்க மாட்டார் இன்னொருவராக இருப்பார் காசு பணத்தை பொருட்படுத்த மாட்டார் கடைசி கடைசியாக என்ன நடக்கும் இவர் யாரை நேசிக்கிறாரோ ஒரு வீட்டை உத்தமிடுவதை கூட இவர் ஆனந்தமாக கருதுவார் இதுதான் காதலினுடைய உச்சகட்டம் இதை போன்றுதான் அல்லாகவை தொழுது தொழுது அல்லாகவை சொல்லி சொல்லி இறைவனுடைய காதலை உருவாக்கி நோன்பின் மூலமாக இறைவனுக்காக வேண்டி உண்ணாமல் பருகாமல் இருந்து ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் நீ சொன்னதை நாங்கள் கேட்டு எடுத்து நடக்கிறோம் என்று சொல்லி கடைசியிலே காதலின் உச்சமாக அல்லாஹ் உன்னுடைய இல்லத்தை நாங்கள் முத்தமிட உன் காபாவினுடைய திரையை பிடித்து முத்தமிட்டு உன்னை உன்னை கட்டி தழுவுகிற வாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று இறை காதலை வெளிப்படுத்துகிறோமே அதுதான் இந்த காபா எப்படி உருவானது அல்லாஹ் எப்படி அமைத்தான் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹாஜிமார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தால இந்த உலகத்தை படைப்பதற்கு துன்யாவை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் காபாவை உருவாக்குவதற்கான பிளான் செய்து விட்டான் பூமி உருவாவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே காபாவை உருவாக்க வேண்டும் என்ற பிளான் உருவாகிவிட்டது இதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா தன்னுடைய அரிசை தண்ணீரிலே வைத்திருந்தான் இந்த தண்ணீரிலிருந்து தான் பூமி உருவாகிறது முதல் முதலிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா தண்ணீரிலிருந்து எந்த இடத்தை உருவாக்கினான் முதல் முதல்ல காபத்துல்லாவை தான் அல்லாஹுத்தாலா உருவாக்குகிறான் அந்த மக்கமா நகரத்தை உருவாக்குகிறான் அல்லாஹ் முழுவதும் தண்ணீராக இருக்கிற பொழுது அங்கே ஒரு பூமி முளைத்தால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அல்லவா அந்த வைப்ரேஷனை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஜிமாலா ரிஷாஹா அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் அல்லவா பூமியை ஆறாமல் இருப்பதற்காக மலைகளை கொண்டு நட்டோம் என்கிறான் அல்லாஹ் இந்த வைப்ரேஷன் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் பார்க்கலாம் மக்கமா நகரத்தை சுற்றிலும் வெறும் மலைகளாக இருக்கும் காரணம் வைப்ரேஷன் உருவாகி அந்த இடம் அழிந்து போய்விடக் கூடாது தண்ணீரிலே நொறுங்கி சிதைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லா ஜல்ல ஷானகுத்தனா முதல் முதலாக மலையை எழுப்பினார் அந்த மலைகளை முதல் மலை அபு குபைஸ் அபு குபைஸ் மலைதான் முதல் முதலாக எழுப்பப்பட்ட மலை இதற்கு பிறகு அல்லா ஜல்ல ஷானகுத்தலா பூமியை உருவாக்கியதற்கு பிறகு மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ஆலோசனை செய்கிறான் நான் மனிதன் என்று ஒரு இனத்தை படைக்கலாம் என்று இருக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன என்று அல்லாஹ் கேட்டான் மனிதர்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ஜின் இனத்தை படைத்திருக்கிறான் இந்த ஜின்களுடைய அட்டகாசங்கள் இதையெல்லாம் பார்த்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே ஆலோசனை சொன்னார்களாம் அவனையா படைக்கப் போகிறாய் மோசமான ஆள் எஸ்பி குத்திமா ரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள் ஒருவர் ஏசிக் கொள்வார்கள் பேசிக் கொள்வார்கள் ஏனனம் செய்து கொள்வார்கள் மோசமான படைப்பு அந்த மாதிரி படைப்பெல்லாம் படைக்க வேண்டாம் நாயனே இதுதான் எங்கள் கருத்து எங்களை போன்று நீ என்ன சொல்லுகிறாயோ அதை அப்படியே கேட்டு நடக்கிற பண்பாடு அவர்களுக்கு அறவே கிடையாது அவர்கள் இஷ்டப்படி ஆடுவார்கள் ஓடுவார்கள் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் உடனே அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா சொல்லுவான் இன்னி ஆலமுமாலா தாலமுன் இன்னி ஆலமு மாலா தாலமுன் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் என்கிறான் அல்லா இதற்குள்ளே நிறைய அர்த்தங்கள் உண்டு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்றால் நான் அவனை படைப்பேன் அவனுடைய ஆற்றல் அற்புதம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் அறியாமல் நீங்கள் பேசக்கூடாது என்று அல்லாஹ் கடுகெடுத்து சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அதனால் அவர்கள் வழக்குகள் பயந்து போனார்கள் யா அல்லாஹ் சுபகானகலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா என்ன காந்தல் அலிமுல் ஹக்கீம் எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாது எங்க கருத்து தப்பாக இருந்தால் யாழ்லா நீ மன்னித்துக்கொள் மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்து வழக்குகள் அழுதார்கள் சஜிதா செய்து அழுது வழக்குகளிடத்திலே அல்லாஹ் சொன்னான் நீங்கள் இப்படி சொன்னதற்காக பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா என்னுடைய அரிசை தவாப் செய்து கொண்டிருந்தீர்கள் இத்தனை காலம் இப்பொழுது என்னுடைய அரிசி நீங்க தவாப் செய்ய முடியாது அரிசிக்கு கீழே லர்ரா என்றொரு இல்லத்தை அமையுங்கள் நான்கு மரகதத்தாலான தூண்களை கொண்டு இல்லத்தை அமையுங்கள் அதைத்தான் நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்று அல்லாஹ் ஜலஷான குத்தாலா ஆணையிட்டான் அரிசி சுற்றுவதை நிறுத்திவிட்டு லர்ராஹ் என்ற இடத்தை சுற்றுகிறார்கள் அந்த இடத்திற்கு தான் பெருமானார் பேர் வைத்தார்கள் பைத்துல் மூர் வழக்குகள் சுற்றி வருகிறார்கள் பைத்துல் மஹ்மூரை கீழே எழுபதாயிரம் வழக்குகள் உள்ளே செல்லுவார்கள் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அல்லாஹ் எவ்வளவு படைத்திருக்க வேண்டும் அல்லாஹவினுடைய குதிரத்தை உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் அளந்து சொல்ல முடியாது சென்று கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹவை அந்த ஆலயத்தை வைத்துல் மாமூரை சுட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் மலக்குகளிடத்திலே சொன்னான் என்னுடைய படைப்பை நான் படைக்கப் போகிறேன் இதற்கு சரி நேராக இது எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிலே அங்கே ஒரு பிளான் போடுங்கள் பூமியிலே ஒரு இடத்தை அமையுங்கள் அந்த இடத்திலேயும் சென்று சுத்துங்கள் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் என்னவர்கள் பெருமானார் இடத்திலே சொல்லுகிறார்கள் ஆதம் அலி சலாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் தவாப் செய்கிறோம் அப்ப எவ்வளவு பெரிய ஆலயத்தை இந்த ஆஜிகள் செல்ல பார்க்க இருக்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மலக்குகள் தவாப் செய்கிறார்கள் நேர் பைத்துல் மாமூருக்கு கீழாக உள்ள இடத்தை இதற்கு பிறகு அல்லா ஜல்ல ஷானகுத்தன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சொர்க்கத்திலே படைத்து அவர்கள் செய்த சில தவறுகளால் அங்கிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டு பூமிக்கு ஆதம் அலிஹிஸ்லாம் இறங்குகிற பொழுது ஆதம் அலிஹிஸ்லாத்தினுடைய உயரத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் கால் பூமியில இருக்குமா தலை வானத்தில் இருக்குமா மணக்குமார்களே மலக்குமார்களே அவர்களை கிண்டல் செய்தார்கள் அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தூலஹு அவர்களுடைய நீளத்தை அல்லாஹ் குறைத்தான் 60 அடி நாம இன்னைக்கு 6 அடி இருக்கிறாளே இவ்வளவு நெட்டையா இருக்கிறோமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள் 60 அடி இருப்பார்கள் அல்லாஹ்விடத்தில் அழுதழுது கேட்கிறார்கள் யாழ்லா என் பாவம் போவதற்கு என்ன வழி என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா சொன்னான் இந்த இடத்திலே தான் மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஆதம் அலிகலா இறங்கியது இந்த இந்துஸ்தானில இறங்கினார்கள் இந்தியாவில இறங்கினார்கள் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் மக்கமா நகரத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே மலக்குகள் தவாப் செய்கிற என்னுடைய இடம் இருக்கிறது காபா இருக்கிறது அங்கு நீங்கள் செல்ல வேண்டும் தவாப் செய்ய வேண்டும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் நீக்கி விடுகிறேன் ஆதம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் கால்நடையாக அன்னைக்கு எந்த வாகனம் இருந்தது கால்நடையாக சென்றார்கள் ஜிப்ராஹில் அலிகி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் தான் முதல் முதலாக ஆதம் அலி சலாத்தை காபாவை கட்டுவதற்கு பிளான் போட்டு கொடுக்கிறார்கள் இந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்று மலக்குகள் வெறும் அடையாளம் குறித்திருந்தார்கள் கட்டிடமில்லை ஆனால் ஆதம் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் தான் முதல் முதலிலே காபாவை கட்டுகிறார்கள் ஐந்து மலைகளில் இருந்து கல்லை எடுத்து வருகிறார்கள் ஐந்து மலைகளிலிருந்து கல்லை எடுத்து வருகிறார்கள் ஏன்னா காபாவுக்கு உதவியாக உலகத்திலே எத்தனையோ மனைகள் இருக்கிறது ஆனால் காபாவுக்கு கண்ணை கொடுத்து பெரு ஆகவே ரெண்டு மனைவி ஒன்னா இருந்தா பிரச்சனை அது அன்றும் நடந்தது இன்றும் நடக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்தே தொண்டு தொட்டு வர ஆரம்பித்தது சாரா அலி இஸ்லாத்துக்கும் ஹாஜரா அலி இஸ்லாத்திற்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறது உடனே சாரா நேர்ச்சி செய்தார்கள் பொம்பளைங்க பொதுவாவே டக்குன்னு நேர்ச்சி செய்யற பழக்கம் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்கு என் மயன் பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா வான அளவுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்துறேன்னு சொல்லிடுவாங்க வான அளவுக்கு ரொட்டியை சுற்றலாம் கடைசியில காய்ச்செல்லாம் நல்லா போனதுக்கு பின்னாடி வான அளவுக்கு ரொட்டி சுட முடியாதுன்னு அல்லாவுக்கே தெரியும்ல என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு வந்தார்கள் வா என்று பார்க்கிறார்கள் அந்த பள்ளத்தாக்கிலே அந்த சம்சமினுடைய நீரை பார்க்கிறார்கள் அதற்கு பிறகுதான் ஆஜராவிடத்திலே கேட்டார்கள் இங்கே நீர் வருவதற்கான சாத்தியமே கிடையாது எப்படி வந்தது என்று கேட்கிற பொழுது ஆஜரா நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் அமானிக்கா கூட்டத்தார்கள் அங்கே வந்து குடியேறுகிறார்கள் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு காட்டம் வந்து பார்ப்பாங்க குழந்தையையும் மனைவியையும் பார்ப்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹுவினுடைய உத்தரவின் பேரு வந்து பார்க்கிறார்கள் தண்ணீர் இருக்கிறது பசுமையாக இருக்கிறார்கள் அமாலிக்கா கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் இப்படியே நடந்து வருகிறது சம்சமை குடிக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இஸ்மாயில் அலி இஸ்லாத் வசலாம் அமாலிக்காவிலேயே திருமணமும் முடித்துக் கொள்கிறார்கள் இஸ்மாயில் அலி சலாத்துக்கு வயசு முப்பது திருமணமும் முடிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லா ஜல்ல ஷானு குத்தாலா கட்டிடம் கட்டு சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் இடத்திலே வந்து கட்டிடத்திற்காக வேண்டி சொல்லப்படுகிறது இன்னொரு ரிவாயத்தில் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அல்லாஹ் ஜல்லஷானகுத்தலா வயசு ஏழு அப்படி ஏழு வயதாக இருக்கிற பொழுதே அல்லாஹ் உத்தரவிட்டான் கட்டிடம் கட்ட சொல்லி ஒரு ரிவாயத்திலே முப்பது ஒரு ரிவாயத்திலே ஏழு வயது ஆக இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அண்ணவர்களுக்கு எப்படி கட்டிடம் கட்டுவது காபாவை உருவாக்குவது என்ற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது மேகம் இருக்கிறதே மேகம் தான் பிளான் போட்டு கொடுத்தது அல்லா ஜல்ல ஷானகுத்தலா சொல்லுவான் அந்த மேகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்பிலே கட்டிடத்தை எழுப்புங்கள் என்று சொல்ல இப்ராஹிம் அலிகலாம் மேகத்தின் அமைப்பு அழைப்பிலே தான் அந்த காபாவை முதல் முதலிலே எழுப்புகிறார்கள் தூர்ந்து போயிருக்கிற அந்த காபாவை எழுப்புகிறார்கள் அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்காக மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறதே அந்த கல்லை அந்த ஸ்பிரிங் கல்லை அல்லாஹ் கொடுத்தான் ஏறினால் மேலே உயர்ந்து கொள்ளும் இறங்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே இறங்கிக் கொள்ளும் அற்புதமான கல்லை அந்த சொர்க்கத்து கல்லை அல்லாஹ் இன்றைக்கும் பாதுகாத்து வைத்து தவாஃபை முடித்துவிட்டு இப்ராஹிம் அலிகலாத்தை நினைத்து அந்த இடத்திலே இரண்டு ரக்காத்துக்களை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அது வாஜிப் என்று அல்லாஹ் ஜல்லஷான உத்தரவிட்டிருக்கிறார் பெருமானா செல்லல்லா ஒளிவசலம் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் மூலமாக அல்லா ஜல்ல ஷானகுத்தல அந்த காபாவை உருவாக்கினான் அப்ப உருவாக்கும் போதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு விதவிதமான ஆசை அல்லாஹுவினுடைய ஆலயத்தை நாம் கட்டுகிறோம் அதனால அல்லாட்ட இப்ப ஐசு வச்சா என்னென்ன கேட்கிறோமோ எல்லாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிறைய கேட்டாங்க அல்லாஹ்விடத்திலே அதில் ஒன்று யாரெல்லாம் உலகத்துல யாரெல்லாம் இதுவரைக்கும் இருக்கிறாங்களோ இனி கேமத்து நாள் வரை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் விருந்து கொடுக்க விரும்புறேன்ட்டாங்க இருக்கிற ஆளுகளுக்கு விருந்து கொடுக்கிறதே பெரிய விஷயம் அன்றைய உலகத்திலே யார் எங்கே இருக்கிறார்கள் உலகத்திலே இருப்பவர்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்க முடியுமா நாம சாதாரணமா உலகத்தினுடைய அரசன் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளை விடாம விருந்து கொடுக்க முடியுமா ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட வார்த்தையை பாத்தீங்களா நபிகள் எவ்வளவு ஆழமான சிந்தனைகளில் கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லோருமே என் விருந்தை சாப்பிட்டாக வேண்டும் யா என் விருந்தை சாப்பிட வேண்டும் கியாமத்தினால் வரைக்கும் சாப்பிட வேண்டும் நீ தான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் உன் ஆலயத்திலே இருந்து கேட்கிறேன் அப்ப இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கிறது என்ன பாடம் என்று சொன்னால் நாம் பரந்த மனதோடு அந்த காபாவில எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார் அதனால கேட்பதற்கு குறை வைத்து விடக்கூடாது ஆஜிமார்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி கேட்டார்கள் பார்த்தீர்களா கியாமத்தினால் வரை உள்ளவர்களுக்கு எல்லாம் நான் விருந்து கொடுக்க வேண்டும் அல்லா ஜலசானு அபு மலையில ஏறி நில்லுங்கள் என்று சொல்லி சொர்க்கத்தினுடைய காஃபூர் கற்பூரத்தை அல்லாஹ் கொடுத்தான் சொர்க்கத்தினுடைய கற்பூரத்தை வாங்கி இப்ராஹிம் அலி அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அல்லாஹ் தூவ சொன்னான் அதை கடலிலே அல்லாஹ் சேர்க்கிறான் கடலிலே சேர்க்கிறான் அதற்கு பிறகுதான் கடல் தண்ணீர் உப்பாக மாறுகிறது அதுவரைக்கும் கடல் நீர் உப்பாக இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் தப்சீர்கள் சொல்லும் கடலிலே கற்பூரத்தை சொர்க்க கற்பூரத்தை வீசுகிற பொழுதுதான் அந்த கடல் நீர் உப்பாக மாறுகிறது அந்த கடல் நீரிலிருந்து உப்பு தயாராகிறது உப்பு யார் வீட்டுக்கெல்லாம் வருகிறதோ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்து உப்பில்லாத வீடு எங்காவது இருக்கிறதா கியாமத்தினால் வரை உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் சாப்பிட்டாக வேண்டும் அல்லாஹ் அழகான ஏற்பாட்டை செய்தார் இதே காபாவை கட்டுகிற பொழுதுதான் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் அல்லாஹ் இடத்துல இன்னும் ரைஸ் வச்சுட்டாங்க அல்லாஹ் இந்த காபாவை கட்டிட்டேன் நானு ரப்பனா ரசூலா இந்த காபாவை பாதுகாப்பதற்காக கியாமத் நாள் வரை எனக்கு ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் என் குடும்பத்திலிருந்தே அந்த முகம்மதை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்து பெருமானாரை அல்லாஹ் உருவாக்குகிறான் அதனால நாம கேட்கிற துவா உடனே நடக்க வேண்டும் என்பதல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட அல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்துவான் ஆனால் ஒரு துவாக்கள் கூட அங்கு அங்கீகாரம் இல்லாத துவாக்கள் கிடையாது அத்தனை துவாக்களும் அங்கே அங்கீகரிக்கப்படும் அதான் புனித வாழையிடம் அங்க இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடுத்தும் போடுறாங்க யாருலாம் அல்லா காபாவை கட்டியாச்சு கட்டி இருக்கிற இடம் ஒரு சின்ன இடம் ஆனா அவங்க கேட்டதுவா அவர்களுடைய மனம் எப்படி இருந்தது யா இந்த இடத்திற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்கள் வர வேண்டும் நாம ஒரு வீட்டை கட்டிட்டு இந்த வீட்டுல உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே நான் விருந்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிடணும் என்று என்னைக்காவது நினைச்சது உண்டா நம்மளை தவிர எவனுமே இங்க வரக்கூடாது அப்படின்னு வேணா நிறைய பேர் நினைப்பாங்க இங்க நம்ம தனியா போய் வீடு கட்டியாச்சு அண்ணன் தம்பி கூட இங்க வரக்கூடாது என்று நினைப்பது தானே நம்முடைய வளமை ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளவு தூர நோக்கோடு இருந்தார்கள் யாழ்லா உன் ஆணையத்தை நான் கட்டிவிட்டேன் ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை இவர்களும் இங்கு வர வேண்டும் இப்ராஹிம் அலி கொஞ்சம் மனதுல தயக்கம் எல்லாம் இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கிறபடி அத்தின் இப்ராஹிம் அபு குபைசில நின்ற நீ அருவி எத்தி வைப்பது என் வேலை என்றான் அல்ல சொல்வது உன் வேலை எத்தி வைப்பது என் வேலை இந்த இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதும் என் வேலை இது மனிதர்களின் ஏற்பாடு அல்ல அல்லாஹ்வின் ஏற்பாட்டுக்கு காபாவை விட அந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட சிறந்த ஏற்பாடு ஒன்றை பார்க்கவே முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இதை கட்டி அல்லாஹ்விடத்திலே அழைப்பு கொடுத்து அவர்களின் அழைப்பு நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக ஆழமுள்ள அருவாகாக அருவாகாக இருக்கிற பொழுது யாரின் காதலை விழுந்ததோ அவர்கள் கண்டிப்பாக செல்லுவார்கள் அல்ல அந்த விழுந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய காலத்திற்கு பிறகு அமாலிக்காக்கள் இவர்களுடைய கால இவர்களுடைய கெஸ்டடியில காபத்துள்ளா இருக்கிறது அதற்கு பிறகு ஜுர்ஹம் கபீலாக்களுடைய பொறுப்பிலே காபத்துள்ளா வருகிறது அதற்கு பிறகு குஸ்தி இபின் கிலாப் இவருடைய பொறுப்பிலே காபா வருகிறது காபாவை கட்டப்படுகிறது அதற்கு பிறகுதான் குறைசிகளுடைய பொறுப்புக்கு வருகிறது குறைசிகளுடைய காலத்திலே தான் பெருமானார் செல்லல்லாக அனைவர் செல்லம் என்னவர்களுடைய அருமை தோழர்கள் அப்துல்லாஹிபின் சுபைர் அலி அல்லாஹு தாலா இந்த காபாவை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்தில் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபாவை கட்டுகிற பொழுது அல்லாஹ் சொன்ன அமைப்பிலே கட்டவில்லை காரணம் ஹலாலான காசை கொண்டு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி காசு போதாத காரணத்தினால் சதுரமாக கட்டிவிட்டார்கள் ஆனால் அது உண்மை நிலை அந்த ஹத்தியம் இருக்கிறதே வளையம் அதுவும் சேர்ந்து காபாவுக்குள்ளே சேர்ந்தது காபாவுக்குள்ளே சேர்ந்தது நான் மட்டும் ஃபித்னாவை பயப்படவில்லை என்றால் மக்களின் குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முறையாக நான் கட்டி விடுவேன் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதுவும் கூட என் உம்மத்துக்கு லாபம் தான் என்றார்கள் இதுவும் கூட என் உம்மத்துக்கு லாபம் தான் காரணம் காபாவிலே தொழுகிற வாய்ப்பு என் உம்மத்தில் நிறைய பேருக்கு உள்ளே தொழுகிற வாய்ப்பு கிடைக்காது அதே நேரத்தில் இந்த ஹத்தீமிலே தொழுவது இருக்கிறதே இங்கே தொழுதால் காபாவுக்குள்ளே தொழுத நன்மை இருக்கிறது என் உம்மத்துக்கு நான் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலிவ செல்லும் சொல்லுகிறார்கள் வெள்ள பிரளயத்திலே காபா இடிக்கப்பட்டு விடுகிறது அப்துல்லாஹிபின் சுபைர் அலி அல்லாஹு தாலா ஆயிஷா அலி அல்லாஹு தாலாவினுடைய அக்கா மகன் அஸ்மார் அலி அல்லாஹு தாலாவினுடைய மகன் அப்துல்லாஹி பின் ஜுபைர் அலி அல்லாஹு தாலா காபாவை உருவாக்குகிறார்கள் அதற்கு பிறகு அஜாஜ் பின் யூசுஃபினுடைய காலத்திலே அந்த காபா முறையாக முரப்பாக வடிவமைக்கப்பட்டது இன்று வரைக்கும் அதே அமைப்பில் இருக்கிறது புதிய புதிய புதிய புதிய அமைப்புகளை கொண்டு அந்த காபாவினுடைய இடிபாடுகளில் இருந்து அதற்கு வடிவம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு அரசாங்கமும் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த காபா எப்படி பெருமானா செல்லல்லாஹ் வலிவசனத்தினுடைய காலத்திலே அப்துல்லாஹிபின் ஜுபைரால் நிர்ணயிக்கப்பட்டதோ அதை போன்று போன்று இன்றைக்கு வரை அந்த காபா இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த காபாவை உருவாக்கிய அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா என்ன எதிர்பார்க்கிறான் அந்த காபாவுக்குள்ள என்ன இருக்கிறது காபாவை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்தால் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் ஒரு மனிதன் காபாவுக்குள்ளே சென்று தொழுதால் அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது ஏனென்றால் அரசர்கள் மட்டும்தான் இன்றைக்கு செல்கிறார்கள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் உள்ளே சென்று ஒருவன் தொழுதால் பெருமானார் செல்லல்லா குறைவு செல்லும் சொன்னார்கள் தகன மின் ஹசனா வஹரஜ மின் செய்யா மஃபூரல்ல உள்ளே நுழைகிற பொழுது நன்மையோடு நுழைவான் வெளியே வருகிற பொழுது பாவத்தை விட்டு விட்டு வருவான் ஹஜ்ஜுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உலகத்துல எந்த இபாதத்துக்கு அல்லா கொடுக்காத ஒரு பெரிய தன்மையை ஹஜ்ஜுக்கு வைத்திருக்கிறான் என்ன தன்மை தெரியுமா ஒருவன் தொழுது கொண்டே இருக்கிறான் காலம் முழுவதும் தொழுகிறான் ஆனால் அன்று பிறந்த பாலகனாக அவனால் ஆக முடியாது காலம் முழுவதும் நோன்பு வைக்கிறான் அன்று பிறந்த பாடகராக ஆக முடியாது காலம் முழுவதும் காத்து கொடுக்கிறான் அந்த நிலை வராது ஆனால் எண்பது வயசு குடுகுடு கிழவன் அச்சுக்கு போயிட்டு வந்துட்டா ஒவ்வொரு இடத்திலையும் அவர் செல்லுகிற பொழுதெல்லாம் இவருடைய பாவத்தை எல்லாம் இழுத்து மேக்னெட் எல்லா பாவங்களையும் இழுக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக சிசுவாக ஒன்று ஒரு பாவமும் இல்லாதவராக உள்ளே வந்து ஊருக்கு வருகிற சூழல் அச்சை தவிர வேறு எந்த விவாதத்துக்கும் அல்லாஹ் இந்த காபாவை பார்ப்பது இந்த காபாவை பார்ப்பது நான் சொல்வதுண்டு நான் சொல்வதுண்டு காபாவை பார்க்கிற ஆதிமார்களே உங்களுக்கு பார்த்தாலே சொர்க்கம் உண்டு பார்த்த காரணம் காபாவை பார்ப்பது இபாதத் இபாதத்துக்கு கூலி எனக்கு அதுக்கு கூலி என்ன சொர்க்கம் காபாவை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்ல அவர்கள் அந்த காபாவை பார்த்து பார்த்து வளர்ந்த பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தை காபாவை விட்டு விரட்டப்படுகிற பொழுது ஊரை விட்டு விரட்டப்படுகிற பொழுது பெருமானார் காபாவை பார்க்கிறார்கள் திரும்புகிறார்கள் மீண்டும் காபாவை பார்க்கிறார்கள் திரும்புகிறார்கள் மீண்டும் காபாவை பார்க்கிறார்கள் காபா உன்னை விட்டு போக எனக்கு மனம் இல்லை காபா உன்னை விட்டு செல்ல எனக்கு மனம் இல்லை இவர்கள் எல்லாம் எங்களை எங்களையும் என்னை ஈமான் கொண்டவர்களையும் அடித்து விரட்டுகிறார்களே அடித்து விரட்டுகிறார்களே என்று சொல்லி பெருமானார் அழுது கொண்டே காபாவை விட்டு பிரிகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் வந்து காபாவுக்கு சொந்தக்கார காபாவினுடைய சுவாமிக்கு சொந்தக்கார உஸ்மானின் தலா நடிகல்லா அவர் முன்னால் ஈமான் கொள்ளவில்லை அவரை பார்த்து கேட்கிறார்கள் அந்த சாவியை கொடுத்தால் நான் உள்ளே சென்று ரெண்டே ரெண்டு ரக்காத்து நான் தொழுதுவிட்டு வெளியே வந்து விடுவேன் நான் அதற்கு பிறகு இந்த ஊரை விட்டு நான் பிறந்த ஊரை விட்டு நிறைய நபிமார்கள் வாழ்ந்த ஊரை விட்டு நான் புறப்பட்டு சென்று விடுகிறேன் என்று கேட்க உஸ்மானி விட தல்ஹா சொன்னார் உனக்கெல்லாம் சாவி கொடுக்க முடியாது என்றார் காபாவுக்கு சொந்தக்கார நாயகத்திற்கு சாவி கொடுக்க முடியாது என்கிற பொழுது பெருமானார் அங்கிருந்து துவா செய்தார்கள் அங்கிருந்து துவா செய்கிறார்கள் உஸ்மானிமிடத்தல்லா ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே நீ என்னிடத்திலே கஞ்ச வேண்டியிருக்கும் அந்த சாவி என்னிடத்தில் இருக்கும் நீ என்னிடத்திலே கஞ்ச வேண்டியிருக்கும் அப்படி ஒரு காலம் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஏக வார்த்தை திரு வார்த்தை பேசிவிடுகிறார் உஸ்மானிமிடத்தல்லா பெருமானார் அழுது கொண்டே புறப்படுகிறார்கள் அழுது கொண்டே சென்றார்கள் எட்டாண்டு காலம் எட்டாண்டு காலமும் பெருமானாருக்கு இயக்கம் அந்த காபாவை காண வேண்டுமே அதை பார்க்க வேண்டுமே தரிசிக்க வேண்டுமே என்று எட்டாண்டு காலமும் அழுகாத நாட்கள் இல்லை பெருமானார் கடைசியில் அல்லாஹ் பத்தக மக்காவை கொடுத்தான் பத்தக மக்காவிலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது இதில் எட்டாவது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது பெருமானார் காபாவுக்குள்ளே நுழைய வேண்டும் உஸ்மானி தல்கா அதே சாவிக்கு சொந்தக்கார உஸ்மானிபின் தல்ஹாவை பார்த்து அலிரலி அல்லாஹு சாவியை பிடுங்கி வருகிறார்கள் உஸ்மானிபின் தல்ஹா தலை குனிந்து வருகிறார் தலை குனிந்து வருகிறார் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவ செல்லும் உஸ்மானிபின் தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள் அன்றைக்கு நான் சொன்னேனே அது நடந்து விட்டதல்லவா என்று சொல்லிவிட்டு பழி வாங்கவில்லை பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லும் லாத்த தஸ்ரீபா அலைக்கும் இன்றைக்கு இது பழி வாங்குகிற நேரம் அல்ல இந்த நேரத்துல அல்லா பெருமானார் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இறங்கி பெருமானாருக்கு ஒரு செய்தி சொன்னார்கள் பெருமானாருக்கு ஒரு செய்தி சொன்னார்கள் தப்சீர்களிலே பார்க்கலாம் ரூகுல் பயானிலே அழகாக எழுதுவார்கள் காபாவுக்கு யார் இறங்கி விடுகிறார்களோ காபாவிலே யார் தவாப் செய்கிறார்களோ பெருமானார் இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் ஜிபராயிலின் மூலமாக அல்லாஹ் சுப செய்தி சொல்லுகிறான் யாரெல்லாம் என் ஆலயத்தை பார்க்க வருகிறார்களோ அவர்களை மறுமையிலே நான் பழிவாங்க மாட்டேன் நாயனே பழிவாங்க மாட்டேன் ரசூலே யாரெல்லாம் அந்த புனித ஆலயத்தை பார்க்க வருகிறார்களோ அவர்களை நான் கண்டிப்பாக பழிவாங்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுகுத்தலா கொடுக்கிறான் கடைசியில பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அந்த சுப செய்தியோடு உஸ்மான் இப்னு அல்லாவிடத்திலே அந்த சாவியை கொடுத்து நான் உன்னை பழி வாங்கவில்லை இனி கியாமத்து நாள் வரை உன்னுடைய சந்ததிகளிடத்திலே தான் இந்த சாவி இருக்கும் இன்றைக்கும் அவர்களின் சந்ததியிடத்தில் தான் சாவி இருக்கு எவ்வளவு பெரிய அருப்படையாக பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த புனிதமான காபாவை பார்த்தால் சொர்க்கம் அந்த புனிதமான காபாவில இருந்து ஒரு மனிதன் பார்க்கிற பொழுது ஈமானம் தஸ்தீகா ஒரு மனிதன் உண்மையான களப்பற்ற ஈமானோடு தஸ்தீக்கோடு அல்லாஹுவை நம்பி அந்த காபாவை பார்க்க ஆரம்பித்தால் அன்று பிறந்த பாலகனாக அன்றே மாறிவிடுகிறார் உலகத்துல இதை விட பெரிய ஆட்கள் என்ன இருக்க முடியும் முதல் முதலிலே காபாவை பார்க்கிற பொழுது கேட்கப்படுகிற துவா உடனே அங்கீகரிக்கப்படுவதை பார்க்கலாம் உலகத்திலேயே அங்கீகரிக்கப்படுவதை பார்க்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த காபாவினுடைய ஆற்றல் என்ன அந்த காபாவினுடைய ஆற்றல் என்ன ஆனால் செல்லக்கூடிய ஹாஜிமார்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வேன் பரந்த எண்ணத்தோடு இருங்கள் பரந்த எண்ணத்தோடு இருங்கள் காரணம் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறுகள் நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது ஹுமான் நவிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜாக இருக்கிற ஹஜ்ஜத்தில் வதாவுக்கு புறப்படுகிறார்கள் ஹஜ்ஜத்தில் வதாவுக்கு புறப்படுகிறார்கள் புறப்படுகிற பொழுது பெருமானார் பெருமானாரோடு எல்லா நிலைகளிலும் இருந்தே அபுபக்கர் அலி அல்லாஹு எல்லா நிலைகளிலும் குகையிலே அபுபக்கர் அலி அல்லாஹ் இருப்பார்கள் பதிலே அபுபக்கர் அலி அல்லாஹ் இருப்பார்கள் உகதிலே அபுபக்கர் அலி அல்லாஹ் இருக்கிறார்கள் கந்தக்கிலே அபுபக்கர் அலி அல்லாஹ் இருக்கிறார்கள் பத்தக மக்காவிலே அபுபக்கர் அலி அல்லாஹ் இருக்கிறார்கள் அபுபக்கர் இல்லாமல் அண்ணன் இல்லை ஆனால் அபுபக்கர் அலி அல்லா பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற பொழுது பெருமானாரிடத்திலே தயங்கி தயங்கி வந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லா நாயகமே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே உங்களோடு ஹஜ்ஜு செய்ய என்னால் வர முடியாது நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலி வசலம் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் என்ன காரணம் என்னோடு வர முடியாது என்று கேட்கிற பொழுது என்னுடைய மனைவி குழந்தை பெறுகிற தருணத்தில் இருக்கிறார் நாயகமே என்னுடைய மனைவியை பார்ப்பதா நான் உங்களோடு வருவதா நாயகமே அதனால் வர முடியாத நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சரி என்று சொல்லிவிடுகிறார்கள் வீட்டுக்கு சென்றார்கள் பெருமானார் செல்லல்லாக அடைவ செல்லத்தினுடைய அண்மை சகாபாக்கள் அல்லவா அந்த பெண்மணிகளும் சகாபிகள் அல்லவா வீட்டிலே சென்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள் அழுது கொண்டே அபுபக்கர் எல்லாம் சொல்லுகிறார்கள் பெருமானாரோடு செல்லக்கூடிய ஹஜ் இருக்கிறதே இதைவிட உயர்ந்த ஹஜ் உலகத்திலே இருக்க முடியாது நிறைய காரியங்களில் நான் நாயகத்தோடு இருந்திருக்கிறேன் ஹஜ் எஹதிமு மாக்கான கபிலா முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆற்றல் இந்த ஹஜ்ஜுக்கு உண்டு இந்த ஹஜ்ஜுக்கு உண்டு இவ்வளவு தமது ஆற்றில் விட்டிருக்கிற இந்த அஜிலே பெருமானாரோடு என்னால் செல்ல முடியவில்லையே உன்னால் நான் செல்ல முடியவில்லையே அன்பு மனைவியே என்று சொல்லுகிற பொழுது மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்ம மனைவியா இருந்தா என்ன சொல்லுவாங்க நம்ம மனைவி அதுதான் பின்னாடி எத்தனையோ வருஷம் இருக்குது பக்கத்துல தானே ஊர் இருக்கு போயிட்டு வந்துக்கலாம் ஏன் இவ்வளவு அலட்டிக்கிறீங்க என்றல்லவா நம்முடைய மனைவி சொல்லுவாள் ஆனால் அந்த மனைவி சொன்னார்கள் அந்த நாயிலா அந்த மனைவி அழகாக சொல்லுகிறார்கள் உம்மு ஜமீல் அழகாக சொல்லுகிறார்கள் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் கிளம்புங்கள் காரணம் பெருமானாரோடு நீங்கள் கிளம்பவில்லை இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் இதே நினைவிலேயே வாழ்வீர்கள் அழுது அழுது நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என் குழந்தையை நானே பெற்றெடுத்து நானே வளர்த்துக் கொள்ளுகிறேன் அதனால் நீங்கள் சென்று பெருமானார் இடத்திலே நானும் வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மனைவி இடத்திலே அனுமதியை வாங்கி வந்து பெருமானார் செல்லல்லாக அறிவு செல்லும் அன்னவர்களிடத்தில் அபுபக்கர் அலி எல்லாம் வந்து சொல்கிறார்கள் நாயகமே உங்களோடு நானும் வருகிறேன் என் மனைவி அனுமதி கொடுத்து விட்டால் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லாக அறிவு செல்லும் அன்னவர்கள் கட்டி தெளிவி சந்தோஷப்படுகிறார்கள் அல்ஹம்துல்லா என்று சொல்கிறார்கள் மீண்டும் அபுபக்கர் அலி அல்லா வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அபுபக்கர் அலி அல்லாவை பார்த்து மனைவி கேட்டார்களாம் எங்க உங்களுக்கு தான் தாசருக்கு இருக்குமா நானும் நாயகத்தோடு வருகிறேனே வருகிற வழியிலே குழந்தை விட்டால் கூட அதை நான் சரி செய்து கொள்கிறேன் அதை நான் சரி செய்து கொள்கிறேன் அதனால் நாயகத்திடத்திலே கேளுங்கள் நானும் வருகிறேன் என்று கேளுங்கள் பெருமானார் செல்லல்லாஹு வலிவசலம் எனக்கு அனுமதி தருவார்களா என்று கேளுங்கள் என்று கேட்க பெருமானார் செல்லல்லாஹு வலிவசலம் இடத்திலே சென்று கேட்க கண்மணி நாயகம் கண்ணீரோடு சொன்னார்கள் உங்களுடைய மனைவியையும் அழைத்து வாருங்கள் மனைவியையும் அழைத்து வாருங்கள் அஜத்துல் வதாவிலே செல்லுகிற வழியிலே அபுபக்கர் அலி அல்லாவுக்கு குழந்தை பிறந்தது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் எவ்வளவு ஆசை பெருமானாரோடு அந்த காபாவை காண வேண்டும் என்பதற்கு எத்தனை ஆசை அவர்களுக்கு இருந்தது அந்த ஆசையோடு தானே புறப்படக்கூடியவர்கள் ஹாஜிமார்கள் எனவே இந்த ஹாஜிமார்களாக இருப்பவர்கள் அங்கே சென்று ஒரு நேரத்தை கூட வீணாக்கூடாது ஒரு நேரம் கூட வீணாக்கப்படக்கூடாது காரணம் அங்கிருக்கிற எல்லா செயல்பாடுகளும் சம்சம் சாதாரணமானதா மக்காம இப்ராஹிம் ருக்குன யமானி மீசாபுர் ரஹ்மா Safa Marwa Mina Muzdalifah Arafah என்று இருக்கிற அத்தனை இடங்களும் ஆயிரம் ஆயிரம் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் ஆயிரம் ஆயிரம் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் ஜம்சம் இருக்கிறதே சிஃபாக்கு சக்மின் பெருமானார் செல்லல்லா ஒளிவை சொன்னார்கள் அது என்ன நோக்கத்துக்கு குடிக்கப்படுகிறதோ அத்தனையும் நடக்கும் ஜம்சம் சாதாரணமானதல்ல அபூதர் அலி அல்லாஹுத்தால மக்காவிலே சென்று பதினாலு நாள் தங்கினார்கள் பெருமானார வாட்ச் பண்றதுக்காக ஈமான் கொள்வதற்கு முன்னால் பதினாலு நாட்கள் தங்கினார்கள் மக்காவிலே பதினாலு நாட்களும் அவர்கள் வெறும் ஜம்சமை மட்டும்தான் குடித்து வாழ்கிறார்கள் அப்பொழுது அபூதர் அலி அல்லா இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு சொல்லுவார்கள் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூதர் சொல்லி காட்டுகிறார்கள் நான் அதை பால் என்று நினைத்து குடித்தால் அது பாலின் சுவையை கொடுக்கிறது அதை தேன் என்று நினைத்து குடித்தால் தேனின் சுவையை கொடுக்கிறது அதை உணவு என்று நான் நினைத்து அருந்தினால் உணவின் சுவையை கொடுக்கிறது அந்த ஆற்றலை எனக்கு வழங்கியது பதினான்கு நாட்கள் நான் அதை மட்டும் குடித்து அந்த ஆற்றலை பெற்றேன் என்று அபூதர் அலி அல்லாஹு தாலான் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிமை செல்லம் என்பவர்கள் சொல்லுவார்கள் மா உசம்சம் லிமா ஷுரிபலகு என்ன நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நடைபெறும் அதனால ஆஜிமார்களே நிறைய ஜம்சமை குடிக்க போகிறீர்கள் குடிப்பதெல்லாம் ஜம்சமாக இருக்கட்டும் அத்தனை ஜம்சமையை குடிக்கிற பொழுதும் உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் என்ன நோக்கம் இருக்க வேண்டும் தெரியுமா உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் யாரெல்லாம் இதாயத்தை கொடுத்து ஹஜ்ஜின் நசீவை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் உருவாக இருக்கிறார்களோ காபிர்களுக்கும் யாழ்லா ஹிதாயத்தை கொடுத்து அவர்களும் முஸ்லிமாகி எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வந்து அந்த காபத்துல்லாவை காணுகிற வாக்கியத்தை கண்மூடுவதற்கு முன்னால் பெற்றாக வேண்டும் என்று நீங்கள் கேட்டு விட்டு வாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் மா உசம்சம் லிமா சுரிபலகு லிமா எதற்கு குடிக்கப்படுகிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்தாகும் வாவியார் அலி அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது வாடி வாடியாக கொண்டு வர சொல்லுவார்களாம் அந்த அம்சம் நீரை கொண்டு வர சொல்லி தலைமையிலே ஊட்டிக் கொள்ளுகிறார்கள் ஊட்டிக் கொண்டு சொன்னார்கள் மாவியார் அலி அல்லாஹு அவர்கள் அழகான ஒரு அதிசை சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்லவும் கேட்டிருக்கிறேன் செய்யவும் பார்த்திருக்கிறேன் யார் சம்சமை எடுத்து தன்னுடைய தலையிலே மூன்று சிறங்கை ஊட்டிக் கொள்ளுகிறார்களோ எவ்வளவு அழகான வார்த்தையை பெருமானார் சொல்லுகிறார்கள் சலாச ஹசயார் மூன்று சிறங்கைகளை யார் தலையினை ஊட்டிக் கொள்ளுகிறார்களோ லா துசி துசிபுகு தில்லா அவதா அவர் வபாத்தாகிற வரை அவருக்கு இழிவு வரவே வராது அவரை யார் யாரும் இழிவுபடுத்த முடியாது மூன்று சிறங்கைக்கு இவ்வளவு ஆற்றலா இவ்வளவு பெரிய வார்த்தையை பெருமானார் செல்லல்லாக ஒளிவு செல்லும் சொல்லிவிட்டு மாவியார் அலி அல்லா உத்தல வாடி வாடியா ஊத்துனாங்களா அதற்கு பிறகு வஃத் ஆகிற நேரத்தில் மாவியார் அலி அல்லா சொல்லுவார்கள் நான் அந்த ஜம்சமை என் தலையிலே ஊற்றி பெருமானாரினுடைய அதிசையை நிரூபித்திருக்கிறேன் நான் தலையிலே ஊற்றியதற்கு பிறகு என்னை இழிவுபடுத்துவதற்கு உலகத்திலே யாரும் பிறக்கவில்லை என்றால் எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது அந்த சம்சம் பெருமானார் அழிவு செல்லவன் அவர்கள் சொன்னார்கள் மாவு சம்சம் சிஃபா உள்ளி குள்ளி தா எல்லா நோய்களுக்கும் சம்சம் நிவாரணம் எல்லா நோய்களுக்கும் காபாவே ஒரு நிவாரணம் அதிலே குறிப்பாக சம்சம் இருக்கிறதே என்ன நோய்க்கு குடித்தாலும் நிவாரணம் அளிக்கப்படும் பெருமானார் அழிவு செல்லவன் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அதோடு நிறுத்தவில்லை பெருமானார் அழிவு செல்லம் சொன்னார்கள் யார் நிறைய குடிக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளத்திலிருந்து நிசாக்கு போய்விடும் முனாஃபிக்கு தான் சம்சமை குடிக்க முடியாது முனாஃபிக்குகளுக்கு சம்சம் இறங்காது எவ்வளவு அளவுகளை பெருமானார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் முனாஃபிக்காக இருப்பவர்கள் சம்சம் நீரை பயன்படுத்தினால் உள்ளே இறங்காது அதனால் நிறைய வயிறு உடைக்க குடித்துக் கொள்ளுங்கள் நிபாக்குத்தனம் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்லுகிறார்கள் ஹைருமா இந்நலா அலா அருள் சம்சம் உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரை விட சிறந்தது சம்சம் தண்ணீர் என்று பெருமானார் சலல்லாஹு அலிவசலம் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஷேக் சாதி ரஹமத்துல்லாஹி தாலா அலிகன் அவர்கள் சொல்லுவார்கள் ஹவுலுல் கௌசர் சிறந்ததா சம்சம் தண்ணீர் சிறந்ததா பெருமானார் சல்லல்லாஹு அலிவசலம் நாளை மறுமையிலே இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிற ஹவுலுல் கௌசர் சிறந்ததா ஜம்சம் தண்ணீர் சிறந்ததா என்று கேட்டால் என்னிடத்திலே ஜம்சம் தான் சிறந்தது என்று சொல்லுவேன் காரணம் என்ன தெரியுமா பெருமானார் செல்லல்லாஹு வடிவ செல்லத்தினுடைய உள்ளத்தை இரண்டு வயதாக இருக்கிற பொழுது அதை அறுத்தி அந்த உள்ளத்தை ஜம்சமிலே தான் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் போட்டு பாதுகாத்தார்கள் ஜம்சமிலே தான் பாதுகாத்தார்கள் ஹவுலுல் கௌசர் சிறந்ததாக இருந்தால் பெருமானாரின் உள்ளத்தை ஹவுலுல் கௌசரில் அல்லவா பாதுகாத்திருக்க வேண்டும் அதனால் ஜம்சம் தான் சிறந்தது என்று சொல்லுவேன் அந்த ஜம்சம் தண்ணீரினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா யுபரிதுல் ஹும்மா யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் மக்கமா நகரத்திலே காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடி நிவாரணத்திற்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் காய்ச்சல்காரர்கள் அதை குடிப்பார்கள் ஆனால் யுபரிதுல் ஹும்மா அந்த காய்ச்சலை குளிர்ச்சியாக்கிவிடும் குடித்த மாத்திரத்திலேயே தன்னுடைய ஆற்றலை காட்டி காய்ச்சலை இறக்கும் ஆற்றல் சம்சமுக்கு உண்டு என்று எழுதி காட்டுகிறார்கள் சுதா யாருக்கு குஷ்டங்கள் இருக்கிறதோ அதை போக்கும் ஆற்றல் இந்த சம்சம் நீருக்கு உண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார்கள் அதோடு மட்டும் நிறுத்தவில்லை அஸ்கலுல்மியா உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரை விட பாரமான தண்ணீர் சம்சம் தான் சம்சம் தண்ணீரை மற்ற தண்ணீரோட வச்சு பார்த்தா எடை அதிகமானதாக இருக்கும் அறுபத்தி நான்கு அமிலங்கள் இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அறுபத்தி நான்கு அமிலங்கள் சம்சமுக்குள் மட்டும் உண்டு அதனாலதான் ஜம்சம் கெடுவதில்லை ஜம்சமே ஒரு பெரிய மோதிதா இல்லையா ஒரு சின்ன கிணறு இப்பொழுது கிணற பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் முன்னால் சென்றவர்களுக்கு எல்லாம் கிணறை பார்க்கிற வாய்ப்பு இருந்தது சின்ன கிணறு இருபத்தி நான்கு மணி நேரமும் எடுக்கப்படுகிறது ஆனால் அந்த தண்ணீர் குறைந்ததில்லை ஆனால் இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹுத்தலான் என்பவர்கள் சொல்லுவார்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பேர் அற்புதம் சம்சமை பற்றி சொல்லுவார்கள் லைலத்து நிஸ்ஃபு ஷாபான் ஷாபான் 15 அன்றைக்கு மட்டும் ஜம்சம் நீர் இனிப்பாக இருக்கும் வயக்சுர் அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் உபரியாகிக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் நடமாடுகிற அற்புதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னார் அந்த சம்சமை பற்றி அந்த சம்சமை நேரடியாக பார்த்து குடிப்பதற்காக செல்லுகிறோம் ஆஜிமார்களே நிறைய கேட்க வேண்டும் சம்சமினுடைய இடத்துல நிறைய கேட்க வேண்டும் அல்லா ஜல்ல சானகுத்தலா கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த சம்சமுக்கு ஒரு பெரிய வரலாறு இப்ராஹிம் அலிகிஸ்லாமுடைய காலத்திலே இஸ்மாயில் அலிகிஸ்லாம் இடத்திலே அவர்களின் மூலமாக பிறந்த ஜம்சம் இஸ்மாயில் அலிகிஸ்லாத்தினுடைய மகன் அதற்கு பொறுப்புதாரியாக நபுத்திபின் இஸ்மாயில் பொறுப்புதாரியாக இருக்கிறார் அதற்கு பிறகு அமாலிக்காக்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் துர்கம் கபீலாக்காரர்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு பொதுவாகவே ஒரு பொது கிணறு வந்து விடுமையானால் அதற்குள்ளே சண்டைகள் வருவது அதுவும் அற்புத கிணறு கிடைத்துவிட்டால் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற சண்டை வருகிறது வலு பக்கர் கூட்டத்தார்களும் அபுசான் கூட்டத்தார்கள் இரண்டு பேர்களும் வரலாறுகளை நீங்கள் புரட்டலாம் இரண்டு பேர்களும் அடித்து இந்த அமானிக்காக்காரர்களையும் இஸ்மாயில் அலி சலாத்தினுடைய குடும்பத்தார்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் போர் தொடுத்து அமாலிக்காக்களையும் ஜுருகம் கபீலாக்காரர்களையும் இஸ்மாயில் அலி சலாத்தினுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அந்த இடத்தை விட்டு அகற்றி அபகரித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த நேரத்திலே தான் இந்த நேரத்திலே தான் அம்ரிபுனு ஹிசாமுனு மல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் நல்லவர் ருக்குனை யமானியினுடைய அந்த கல்லை எடுத்து சம்சமிலே போட்டு போட்டு மூடிவிடுகிறார் சம்சம் கிணறு எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு மூடிவிடுகிறார் அதற்கு பிறகு சம்சம் தூர்ந்து போகிறது யாருக்கும் தெரியாத நிலை ஏற்படுகிறது அப்துல் முத்தலிப் வருகிறார்கள் அந்த காலம் வரை சம்சம் இல்லாமல் தான் இருந்தது அப்துல் முத்தலிப் வருகிறார்கள் வந்தபோது இரவு நேரத்திலே ஒரு கனவு காணுகிறார்கள் என்று கனவிலே யாரோ ஒருவர் சொல்லுகிறார் எஃபர் பர்ரா என்றால் இவருக்கு புரியவில்லை மறுநாள் காலை தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்கிறார்கள் அப்துல் முத்தலிப் எஃபர் பர்ரா என்றால் என்ன மனைவி சொன்னார்கள் கனவு தானே ஏதோ வந்திருக்கிறது விட்டு விடுங்கள் அடுத்த நாள் கனவு காணுகிற பொழுது எஃபர் மதுனூனா எஃபர் மதுனூனா என்று கனவு வருகிறது கனவு தானே விட்டு விடுங்கள் மூன்றாவது நாள் பார்க்கிற பொழுது எஃபர் லபியா எஃபர் லபியா என்று கனவு தோன்றுகிறது கனவு தானே விட்டு விடுங்கள் என்று சொல்ல மூன்றாவது நாள் அவர்களுக்கு தயக்கம் ஏற்படுகிறது தொடர்ந்து இப்படியே வந்து கொண்டிருக்கிறது நான்காவது நாள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எஃபர் சம்சம் சம்சமை தோண்டுங்கள் சம்சமை தோண்டுங்கள் என்று கனவு வந்து அதோ அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை நாளைக்காக உங்களுக்கு வழிகாட்டும் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு காக்காவை திட்டமே நிறைய இடத்திலே காக்கை தான் வழிகாட்டி இருக்கிறது ஆதம் அலை இஸ்லாத்தின் மகனை புதைப்பதற்கு காக்கை தான் வழிகாட்டியது இதை போன்று சம்சம் தூர்ந்து போன சம்சமை மூடப்பட்டிருக்கிற சம்சமை அகற்றுவதற்கு கனவிலே பார்க்கிறார்கள் நாளை காலை காகம் வழிகாட்டும் அந்த வழியை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது மறுநாள் காலை ஒட்டகம் அறுக்கப்படுகிறது ஒட்டகத்தினுடைய ஒரு கரித்துண்டை எடுத்துக்கொண்டு காக்கை பறந்து சம்சம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே போய் வைத்துவிட்டு புறப்படுகிறது இந்த இடத்தை தோண்டி பார்க்கலாம் என்று அப்துல் முத்தலிப் தோண்டுகிறார்கள் அங்குதான் தூர்ந்து போன அந்த சம்சம் கிணறு கிடைக்கிறது சம்சம் கிணறு கிடைத்தவுடன் குறைசுகள் எல்லாம் வந்தார்களாம் இந்த சம்சம் கிணறுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் காரணம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தின் பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் இதற்கு ஆதிக்கம் நாங்கள் தான் கொண்டாடுவோம் முயற்சிக்கு யார் வரமாட்டான் கிடை கிடைச்சிச்சுன்னு சொன்னாக்கா அன்னைக்கும் இன்னைக்கும் இருந்தது நாங்கள் தான் கொண்டாடுவோம் நாங்கள் தான் கொண்டாடுவோம் என்று எல்லோரும் பேசுகிற பொழுது அப்துல் முத்தலீப் சொல்லுகிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு ஷாம் நாட்டிலே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அந்த பெண்மணி இடத்திலே அந்த குறி சொல்லுகிற அதே நேரத்திலே அந்த பெண்மணி தௌராத்து வேதத்தை படித்திருக்கிற அந்த பெண்மணி இடத்திலே செல்லலாம் காகினா காகினா பனி சாதிமணி ஹிஷாம் என்ற பெண்மணி இடத்திலே செல்லலாம் சென்று கேட்கலாம் என்று சொல்ல எல்லோரும் புறப்பட்டு செல்கிறார்கள் குறைசிகளுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்துல் முத்தலிவோடு புறப்பட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் அந்த பெண்மணி இடத்திலே கேட்டு உண்மை நிலவரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார்கள் செல்லுகிற வழியிலே கடுமையான தாகம் ஏற்படுகிறது தண்ணீருக்கு வழி இல்லை பாலைவன பகுதியிலே செல்லுகிற பொழுது தண்ணீருக்கு என்ன செய்வது எல்லோரும் செத்து மடிய வேண்டுமே என்று இருக்கிற பொழுது அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் யாருடைய கனவிலே அந்த கிணறை தோண்ட சொல்லி ஆர்டர் வந்ததோ அவருடைய ஒட்டக காலடி வைக்கிறது அந்த காலுக்கு கீழே தண்ணீர் கொப்பளிக்கிறது காலுக்கு கீழே தண்ணீர் கொப்பளிக்கிறது வந்த குறைசிகள் அத்தனை பேர்களும் நடந்த அற்புதத்தை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் இனி காகிரா பணி சாதிடத்திலே செல்ல தேவையில்லை உங்களை விட அதை பாதுகாக்க சிறந்த ஒருவர் இருக்க முடியாது உங்கள் பொறுப்பிலேயே இருக்கட்டும் என்று அந்த பெண்மணியிடத்திலே செல்லாமலேயே அப்துல் முத்தலிபிடத்திலே கொடுக்கப்பட்டு அவர்களின் மூலமாகத்தான் இன்று வரைக்கும் அந்த சம்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த அற்புத சம்சமை பெறக்கூடிய நல்வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே அஜுருல் லஸ்வர் ஏராளமான பாடங்களை சொல்லித்தரும் அஜுருள் ஆயிரம் ஆயிரம் பாடங்கள் உண்டு அது சாதாரண கல்லா சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் இப்ராஹிம் இஸ்லாம் காபாவை கட்டுகிற பொழுதே அதிருள்ள அஸ்வது கல்ல இப்ராஹிம் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அஜுருல் அஸ்வதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது யார் எடுத்துட்டு போனாலும் திரும்பி அவனே கொண்டு வந்து வச்சிருவான் இல்லாட்டி தூங்க கூடாது எத்தனையோ பேர்கள் திருடினார்கள் அஜரை வரலாறுகளை பார்த்தாக்க ஏறத்தாலும் முப்பது நாற்பது வரலாறுகள் உண்டு திருடுவார்கள் கொண்டு போய் வீட்டிலே வைப்பார்கள் ஒண்ணு முடியாதவர்களால் மீண்டும் கொண்டு வந்து அவர்களே அங்க வச்சாதான் நிம்மதியா இருக்க முடியும் அந்த ஆட்களை ஹஜருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வெள்ளைக்கல் சொர்க்கத்துக்கள் உலகத்திலே சொர்க்கத்துக்கல்லை பார்க்கிற நல்வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் அங்கே நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுவேன் நீங்கள் எல்லாம் பரந்த எண்ணத்தோடு ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகிற தௌஃபீக்கை அல்லா கொடு என்று நீங்கள் கேளுங்கள் நம்மளால எல்லாம் முடியாது நம்மளால எல்லாம் முடியாது வயசாகி போச்சு அதனால அந்த வம்பல்லாம் நமக்கு வேண்டாம் என்று மட்டும் நீங்கள் ஒரு காலம் இருந்து விடாதீர்கள் நான் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்வதுண்டு என்னுடைய அனுபவத்தையும் சொல்வதுண்டு ஏனென்றால் அந்த குறைந்த உள்ளம் படைத்தவனில் நானும் ஆகிவிட்டேன் என்ற காரணத்தினால் அழுது கொண்டே சொல்வதுண்டு தமாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நண்பரோடு தமாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இதெல்லாம் தொட முடியாது நம்மளால கையை மட்டும் பெருமானார் அதனாலதான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க கையை தூக்குனா போதும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கையை தூக்குனா போதும் என்று நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் நம்மளால் தொட முடியாது என்று எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டே தவாஃபை முடிக்கிறோம் முடித்தால் கரெக்டா மகரிபு நேரம் மகரிபு தொழுகைக்காக வாங்க சொல்லப்படுகிறது அங்கே தொழுதால் ருக்கு செய்தால் நேரா ஜம்சமுக்கு நேராக அந்த ஹஜுருல் அஸ்வதுக்கு நேராகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன் எல்லா சுஜூதுக்கு போனா நேரா ஹஜுருல் அஸ்வது தெரிகிறது அல்லாஹுடத்திலே அப்பொழுதே அழுது சொன்னேன் யாழ்லா அதை தொட வேண்டும் என்று கேட்டிருந்தால் கொடுத்திருப்பாய் பார்க்கிற வாய்ப்பு மட்டும் கொடுன்னு கேட்டதுனால கையை தூக்குற வாய்ப்பு மட்டும் கொடுன்னு கேட்டதுனால அதை உடனடியாக செய்து விட்டாய் இப்படி குறை செய்து விட்டேனே அதுல முதல் முறையாக கேட்கப்படுகிற துவா உடனே அங்கீகரிக்கப்படும் அதனால் எனக்கு வயசு தடையில்லை என்று நினையுங்கள் அதுள்ள சுவரை தொட்டு முத்தாக வேண்டும் முத்தியாக வேண்டும் என்று நினைங்கள் காரணம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் ஒவ்வொரு தவாஃபிலும் முத்தி இருக்கிறார்கள் அஜுல்ல சுவதே ஒவ்வொரு தவாஃபிலும் முத்தி இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் நபித்தோழர்களிடத்தில் எல்லாம் சொல்லுவார்களாம் எமீனுல்லா அல்லாஹுவின் வழக்கரம் இது அல்லாஹுவினுடைய கரத்தோடு கரம் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று பெருமானார் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் வழக்கரம் அது அல்லாஹுவினுடைய கரத்தோடு கரம் சேர்ப்பதிலே எவ்வளவு ஆனந்தம் இருக்க வேண்டும் அதனால் அல்லாஹுவினுடைய கரத்தோடு அல்லா என் கரத்தை சேர்த்து வைப்பாயாக அஜுல்ல சுவதோடு என் கரத்தை சேர்த்து வைப்பாயாக என்று கேளுங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் பெருமானா நிறுத்தல அந்த அஜுருல் அஸ்வது கல்லு சாதாரண கல் அல்ல உமரே ஃபாரூக் அலி அல்லாஹுத்தாலாவினுடைய வரலாறுகள் சொல்லும் உமர் அலி அல்லாஹுத்தாலா என்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நான் அஜுருல் அஸ்மது கல்லை முத்தமிடுகிற பொழுது சொல்லிக் கொண்டேன் பெருமானார் முத்தமிட்டார்கள் என்பதற்காக முத்தமிடுகிறேன் நீ ஒரு சாதாரண கல் நீ யாருக்கும் இடையூறும் கொடுக்க முடியாது யாருக்கும் பயனும் அளிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு முத்தமிட்டேன் பின்னால் ஒருவர் என்னுடைய முதுகை பிடித்தார் உமரின் முதுகை பிடிப்பதற்கு அரபுலகத்தில் யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் பிடித்தவர் அலி அழிதலி அல்லாஹு தாலா முதுகை பிடித்திருக்கிறார்கள் பிடித்து அலி சொன்னார்கள் உமரே நீங்கள் நினைப்பதை போன்று இது சாதாரண கல் அல்ல இது சாதாரண கல் அல்ல அல்லாஹ் நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக ஆழமுள்ள அருவாகிலே நம்மிடத்திலே அல்லாஹ் கேட்டான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் தானே உங்கள் ரச்சகன் என்று கேட்கிற பொழுது எல்லாம் ஆமாம் என்று சொன்னோமே அதை பதிவு செய்து அல்லாஹ் இதில் தான் வைத்திருக்கிறான் அஜுருல்லஸ்வதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நாளை மறுமையிலே இதற்கு ஒரு சபத்திற்கும் இருக்கும் உதடு இருக்கும் இதற்கு நாம் இருக்கும் இது சாட்சி சொல்லும் இவர் என்னை தொட்டார் இவர் என்னை பார்க்க வந்தார் இவர் என்னை முத்தினார் யாழ்லா சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று சாட்சி சொல்லும் அதனால் சாட்சியாக நீங்கள் அதுள்ள சுவதைக்கல்லை தொட்டு விட்டு வர வேண்டும் அல்லாஹ்விடத்திலே வாக்கெடுங்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பான் நமக்கு சாட்சி வேணாமா அஜுல்ல சுவதுக்கு இன்னொரு ஆற்றலும் உண்டு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அந்த கல்லு மிதக்கும் மற்ற கற்களை போன்றல்ல ஹஜருல் அஸ்வது தண்ணீரிலே போட்டால் அந்த கல் மிதக்குமாம் நெருப்பிலே போட்டால் எவ்வளவு நெருப்பு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு குளிர்ச்சியை அதிகமாக்கி கொடுக்குமாம் ஹஜருல் அஸ்வது கல்லினுடைய ஆற்றல் ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு இன்னொரு ஆற்றலும் உண்டு இந்த ஹஜருல் சுவது கல்லை கெட்ட எண்ணத்தோடு ஒருவன் தொடவே முடியாது கெட்ட எண்ணத்தோடு தொடுகிறான் என்றால் அந்த ஹஜருல் அஸ்வது கல்லு தானாகவே தள்ளிவிடும் எப்படி பாவங்களை இழுக்கிற ஆற்றல் ஹஜருல் அஸ்வதுக்கு இருக்கிறதோ அதை போலவே கெட்ட எண்ணத்தை தடுக்கிற ஆற்றலும் அதற்கு உண்டு அபு ஹனிஃபத்தில் கூஃபி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் சொல்லுவார்கள் நல்ல எண்ணத்தோடு யாருக்குமே ஈதா கொடுக்காமல் நோவினை கொடுக்காமல் நான் ஹஜருல் அஸ்வதை தொட வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக சேர்த்து விடுவான் என்று அபு ஹனிஃபா தன்னுடைய பிக்கு நூலிலே எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அற்புதமான ஆற்றல் நிறைந்த அந்த கல்லை சந்திப்பதற்காக அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக நீங்கள் செல்ல போகிறீர்கள் ஹாஜிமார்களே அங்கும் கேட்கப்படுகிறது வாக்கள் அத்தனையும் அங்கீகரிக்கப்படும் காரணம் அந்த இடத்திலே தான் எல்லா இறை நேசர்களும் சங்கமமாவார்கள் அந்த இடத்திலே மட்டும் யாரெல்லாம் அஜுக்கு செல்கிறார்களோ சென்றிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தெரியும் நெருக்கமான இடம் தின்னூனே மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹினுடைய வரலாறுகள் நமக்கு சான்றாக அமையும் அந்த நெருக்கமான இடத்திலே ஒரு குறுகுடு கிழவர் வயசான ஆளு நெருக்கிட்டு போறார் பின்னாடி தின்னுடைய மிஸ்ரி நினைத்துக் கொண்டுதான் இருந்தார்களாம் இவ்வளவு பெரிய கிழவன் மௌத்தா போற கிழமை இந்த ஆள்லாம் இப்படி நெருக்கிட்டு வரணுமா நம்மள நிறைய பேர் இப்படி நினைப்போம் இந்த ஆள்லாம் இப்படி நெருக்கிட்டு வரணுமா என்று நினைக்கிறார் நினைக்கிறார் சொல்லவில்லை நினைக்கிற பொழுது அந்த வயதான கிழவர் திரும்பி சொன்னாராம் எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கிற காதலை நீ முறிக்க பார்க்கிறாயா தின்னூனே முறிக்க பார்க்கிறாயா தின்னூனே அல்லாஹ் அருசுல்லாவை உள்ளத்தை வைத்திருக்கிறான் அருகிலே காபா இருக்கிறது பைத்துல்லா இருக்கிறது நான் நெருக்கத்திற்காக வரவில்லை இந்த அருசுல்லா அந்த பைத்துல்லாவோடு என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஒட்டி ஒட்டி வருகிறேனே இது உனக்கு பிடிக்கவில்லையா தின்னூனே இது உனக்கு பிடிக்கவில்லையா தின்னூனே என் காதலை மறுக்க பார்க்கிறாயா தின்னூனே என்று கேட்கிற பொழுது இவர்கள் உள்ளங்கள் எல்லாம் பதறி போகிறது தின்னூனே மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி இவ்வளவு பெரியவராக இருக்கிறாரே இவருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று சென்று சென்று பார்க்கிறார்கள் எல்லோரும் செய்வதைப் போன்றே செய்கிறார் கடைசியில குர்பானியினுடைய தினம் வருகிறது பத்தாவது நாள் வருகிறது எல்லோரும் குர்பானி கொடுக்கிறார்கள் இவர் என்ன செய்கிறார் என்று தின்னூனே மிசிறி பார்க்கிற பொழுது யா அல்லா குர்பானிக்காக நான் எதையும் கொண்டு வரவில்லை நாயனே என்னையே நீ எடுத்துக்கொள் நாயனே என்று படுத்தார் அதோடு உயிரை விட்டார் இது ஒன்று இறைநேசர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த இடங்களில் சபுர மேற்கொள்ள வேண்டும் அடுத்தவர் சபுர் சபுர்னு சொன்ன உடனே இவர் சபரா இருக்கிறதுக்கு பேர் சபர் அல்ல தானே இயற்கையாகவே அந்த எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த இடங்களிலே பார்க்கலாம் அல்ல எப்படி இடம் கொடுக்கிறான் தவிர்ந்து வருகிறார்கள் அந்த இஷ்க் காதல் நடப்பவர்கள் நினைக்கிறார்கள் பெரியவங்க எல்லாம் நினைப்பாங்க அல்லது வாலிபர்கள் எல்லாம் இப்ப எல்லாம் தவாப் செஞ்சாக்கா நம்மளால தவாஃபே செய்ய முடியாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போலாம் அப்பதான் கூட்டம் கம்மியா இருக்கும் அல்ல ரெண்டு லட்சம் பேர் தான் தவாப் செய்ய முடியும் ஆனா நாற்பது லட்சம் பேர் போறாங்க ஒரு பெரிய அரசாங்கத்தை நடத்துற அல்லா ஜலசான புத்தலா உள்ளத்தை பிரித்து விடுகிறான் நீங்க இந்த நேரத்துல போங்க ரெண்டு லட்சம் அங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் பிரியா இருக்கும் நினைப்போம்ல அப்படி ரெண்டு லட்சம் பேருக்கு அல்லா உள்ளத்துல போட்டிருப்பான் அவங்க ஃபுல்லா ஒண்ணு சேர்த்துக்குவாங்க ராத்திரி மூணு மணிக்கு போனா தான் தவாஃபுடைய இடம் காலியா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அப்படி ரெண்டு லட்சம் பேத்துக்கு எல்லாம் போட்டிருப்பான் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் அதனால இந்த காபத்துள்ளா இருக்கிறதை ஒரு அற்புதமான அரசாங்கம் அங்கே செல்ல போகிறீர்கள் ஆஜிமார்கள் அதனால யாருக்கும் ஈதா நோவினைகளை அளித்து விடாதீர்கள் ருக்குனை யமானி சாதாரணமான இடமா ஹாஜிரில் செல்லக்கூடிய எழுபது வழக்குகள் அந்த இடத்திலே நின்று கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆமீன் சொல்லுகிறார்கள் ரப்பனா துன்யா ஹசனா ஹசனா என்று கேட்கிற பொழுது வழக்குகள் ஆமீன் சொல்லிவிடுகிறார்கள் இவர்களுடைய ஆமீனும் இவர்களுடைய துவாவும் அவங்களுடைய ஆமீனும் ஒன்னு சேர்ந்து சொன்னா உடனே அவர்களுக்கு துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது ஒன்னு சேராம இருக்குமா ஒரு முறையா சொல்லிக் கொண்டிருக்கிறார் சென்றதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் முறையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வழக்குகளுடைய துவாவோடு சேர்ந்து விட்டால் அதை விட பெரிய வாக்கியம் என்ன இருக்க முடியும் மீசாபுர் ரஹ்மத் மீசாபுர் ரஹ்மத் மழை விழுந்தால் அந்த வழியாகத்தான் தண்ணீர் வந்துவிடும் ஹத்தீமுக்குள்ளே இருக்கிற இடம் அந்த இடத்திலே நின்று துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படாமல் கிடையாது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சஃபா மருவா இருக்கிறது சம்சம் சஃபா மருவா இருக்கிறது இது ஹாஜராவினுடைய நினைவு ஸ்தலமாக இப்ராஹிம் அலி சலாத்தினுடைய நினைவு ஸ்தலமாக இருக்கிறது இது ஆயிரம் ஆயிரம் பாடங்களை நம் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மீனா நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் முஸ்தலிஃபா நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது ஒரு அற்புதமான வரலாற்றை அவர்கள் வடித்து காட்டுகிறார்கள் அல்லா ஜல்ல ஷானகுத்தால உலகத்தில் எந்தெந்த நபியை தோற்றுவித்தானோ அந்த நபியினுடைய கவுமுகளை யாரையெல்லாம் அல்ல அழித்தானோ நூகலை சலாத்தினுடைய கவும் அல்ல அழிச்சான் ஹூத் இஸ்லாத்தினுடைய கவுமுகளை அல்லா அழிச்சான் சாலிஹ் அலை இஸ்லாத்தினுடைய கவுமுகளை அல்லா அழிச்சான் சுஹைப் இஸ்லாத்தினுடைய கவுமுகளை அல்லா அழிச்சான் லூத் இஸ்லாத்தினுடைய கவுமுகளை அல்லா அழிச்சான் அழிச்சதுக்கு பின்னாடி அடுத்த ஆர்டர் அந்த நபிக்கு என்ன வரும் என்று சொன்னால் நீங்க எல்லாம் பரப்பிட்டு மக்கா போயிருங்கன்னு வந்துடும் அழித்ததற்கு பிறகு நபியும் நபியினுடைய தோழர்களும் இருக்க வேண்டிய இடம் மக்கா அங்கே சென்று விடுங்கள் என்ற ஆர்டர் வரும் எல்லோரும் அங்குதான் செல்லுவார்கள் அங்குதான் வஃத்தாவார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அதனால மக்காம இப்ராஹிமுக்கும் மக்காம இப்ராஹிமுக்கும் ஜம்சமுக்கும் மத்தியிலே மட்டும் இந்த நபிமார்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறார்கள் ஏறத்தாழ எழுபது நபிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள் நீங்க தவாப் செஞ்சுக்கிட்டு மிதிச்சுட்டு போறீங்களா இல்லையா அதெல்லாம் நபிமார்கள் அடங்கிய இடங்கள் நபிமார்கள் அடங்கிய இடங்கள் அதனால புனிதத்தன்மையோடு நாம் செல்ல வேண்டும் நாம் குருமத்தை மனத்திலே ஏந்தி செல்ல வேண்டும் செல்லுகிற இடம் சாதாரணமான இடம் அல்ல என்று உள்ளத்திலே நம்முடைய நப்சானியத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் காரணம் அங்கு செல்லுகிற பொழுது ரெண்டுமே எளிதாக கிடைக்கும் ரெண்டுமே எளிதாக கிடைக்கும் ஒன்று அல்லாவும் ரொம்ப சீப்பா கிடப்பான் எது காட்டாலும் கொடுப்பான் இன்னொன்னு உலகமும் ரொம்ப சீப்பா இருக்கும் இதுல ஒரு பெரிய பாக்கியம் துர்பாக்கியம் என்னன்னா உலகம் வலது பக்கம் இருக்கும் அல்ல இடது பக்கம் இருப்பாங்க நம்மால வலது பக்கத்தை பார்த்தே பழகு ஆளு நேரா வலது பக்கமே போயிடுது உலகத்தினுடைய காரியத்திற்காக முசல்லா வாங்குவதற்காக வேண்டியும் பெரித்தம்பளம் வாங்குவதற்காக வேண்டியும் வேறு சில பொருட்களை வாங்குவதற்காக வேண்டியும் உலக சாதனங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் இங்கிருந்து கொண்டு வாங்கிவிடலாம் இங்கிருந்து கொண்டு வாங்கிவிடலாம் ஆனால் அங்கு செல்வதின் நோக்கம் இதுவல்ல அங்கு அல்லாஹுவை பெற வேண்டும் அல்லாஹ் ரொம்ப சீப்பா கிடப்பான் என்ன கேட்டாலும் கொடுப்பான் அந்த அல்லாஹுவை விட்டு விட்டு புர்கா பத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெண்மணிகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாத்து கூட்டு போங்க கொடை பிடிச்சே கூட்டு போங்க ஒரு ஆள் எப்பயுமே அவங்க பீவிய கொடை பிடிச்சே கூட்டு போவாராம் என்னங்க வெயில் காலத்திலையும் கூட பிடிக்கிறீங்க மழை காலத்திலையும் கூட பிடிக்கிறீங்க ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க அவர் சொன்னாராம் என்னுடைய மணிப்பிரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு கோமா ஸ்டேஜ்ல அவ பாக்குற கடைக்குள்ள எல்லாம் போகணும்னு நினைக்கிறா கொடைய பிடிச்சு நான் கொடைய பிடிக்கிறது அவர் நிழலுக்காக அல்ல பார்க்காம இருக்கிறதுக்காக இப்படி கொடை பிடிச்சாவது நம்முடைய பெண்மணிகளை காப்பாற்றி நாம் கண்டிப்பாக அல்லாஹுவினுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அந்த நல்ல நேரத்திலே மாற வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஈசா அலா நபியின் அலிஹி சலாத்து வசலாம் ஹஜ் செய்யல இது வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் இனி வருவார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் இனி வருவார்கள் எழுபதாயிரம் பேர்களோடு ஹஜ் செய்வார்கள் ஈசா அலி இஸ்லாம் எழுபதாயிரம் பேர்களோடு ஹஜ் செய்வார்கள் அதிலே அசாபுல் காப்புகளும் இருப்பார்கள் அசாபுல் காப்புகள் தூங்கினார்களே முன்னூறு வருடம் தூங்கினார்களே ஏழு பேர்கள் குரானிலே அல்லாஹ் சொல்கிறானே அவர்களும் ஹஜ் செய்யவில்லை ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே நாட்டம் இருந்தது நான் ஹஜ் செய்ய வேண்டும் நாங்கள் என்ற நாட்டம் இருந்தது அந்த நாட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹஜ் செய்வார்கள் அவர்களோடு எழுபதாயிரம் பேர் இருப்பார்கள் அதிலே இந்த ஏழு பேர்களும் இருப்பார்கள் என்று நூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிற அந்த புனிதமான இடத்தை பார்ப்பதற்காக நீங்கள் செல்கிறீர்கள் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிற இடத்தை பார்க்க செல்கிறீர்கள் அரபா மைதானத்திற்கு சென்று உங்களுடைய அத்தனை பாவங்களையும் விட்டுவிட்டு வரப்போகிறீர்கள் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல சைத்தான் அழுததுண்டு ஒன்று பெருமானார் பிறந்ததற்காக அழுததுண்டு இன்னொன்று அரபா மைதானத்தில் சைத்தான் எலும்பெல்லாம் உடைந்து விட்டது எலும்பெல்லாம் நொறுங்குகிறது என்று கதறி கதறி அழுவானாம் காரணம் எண்பது வயசு வரைக்கும் நான் அந்தால எப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருந்தேன் அந்தால என் வலைக்கு கொண்டு வந்து அந்தால நரகவாசியாவே ஏறத்தாழ நரகத்துக்கு என்ற அளவுக்கு நான் மாத்தி வச்சிருந்தேன் அவர் வாட்டுக்கு அஜுக்குன்னு வந்து இப்படி அழுததுல அல்லா ஜல்லசான எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அன்று பிறந்த பாலகனாக்கிட்டானே என்னுடைய இத்தனை நாள் இத்தனை எண்பது ஆண்டினுடைய வழக்கம் எல்லாம் அந்த கஷ்டம் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிற அந்த நிலை அரபா மைதானத்தில் இருக்கிறது முஸ்தலிபாவில இருக்கிறது அந்த சைத்தானுக்கு கல்லை எரிகிற பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தையும் சேர்ந்து எழுந்து விட்டு வர வேண்டும் நம்முடைய நப்சானியத்தையும் சேர்ந்து எரிந்து விட்டு வர வேண்டும் நம்முடைய மனோ இச்சைகளையும் சேர்ந்து எரிந்து விட்டு வர வேண்டும் உலகத்தினுடைய ஆசையையும் சேர்ந்து எரிந்துவிட்டு நாம் புனிதர்களாக வருகிற அந்த தோஃபிக் ஹஜ்ஜிலை மட்டும் இருக்கிறது அதை முடித்ததற்கு பிறகு போமான் நபிகள் போமான் வெறும் ஹஜ்ஜ மட்டும் முடிச்சிட்டு பெருமானாரை யார் பார்க்கலையோ பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் சொன்னார்கள் ஜஃபானி என்னை அவன் காய வைத்து விட்டு செல்லுகிறான் யாரெல்லாம் ஹாஜிகள் வருகிறார்களோ பெருமானார் கபரிலே இருந்து இயங்குவார்களாம் அஞ்சு லட்சம் பேர் தானே அங்க பிடிக்கும் அந்த ஹாஜிகள் எல்லாம் எப்ப வர்றாங்க என் மீது எப்பொழுது செலவாத்தி சொல்லுவார்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவ செல்லம் என்பவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹாஜிகளை சந்தி பரிசுத்தமானவர்கள் அல்லவா புனிதமானவர்கள் அல்லவா அவர்கள் வருகிற பொழுது ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லா சல்லாஹ் அலிவசலத்தை சந்திக்க செல்கிறோம் அந்த பெருமானாரை சந்திக்க செல்கிற பொழுது மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் மக்காவிலே எப்படி உருமத்தாக இருந்தோமோ அதை போன்று மதினாவிற்குள்ளே செல்லுகிற பொழுது பெருமானாரின் மீது இஷ்கு காதல் கொண்டவர்களாக செல்ல வேண்டும் சாதாரணமா ஒரு அரசனை பாக்குறதுக்கு அல்லது யாராவது ஒரு முதலாளியை பாக்குறதுக்கு அல்லது ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா கிஃப்ட் கொடுக்காம போக மாட்டோம் பிறந்த நாள் விழாவுக்கு போறோம் அதனால அதுக்கு ஒரு கிஃப்ட் ஏற்ற ஆளுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு போறமே சாதாரணமா கிஃப்ட் கொண்டு போகிற பழக்கம் இருக்கிறதே நாம் செல்வது யாரை பார்ப்பதற்காக ஈருலக சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக அல்லாஹுவிற்கு நெருக்கமான அவிவை காண்பதற்காக அவர்கள் சஃபாத் இல்லை என்றால் நமக்கு நரகம் அந்த நபி பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லும் அன்னவர்களை பார்ப்பதற்காக நாம் செல்லுகிறோமே செல்லுகிற பொழுது நிறைய செலவாத்த கொண்டு போனோம் பெருமானாருக்கு இப்ப இருந்தே ஓத ஆரம்பிச்சிருங்க ஹாஜிமார்களை பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லத்துக்கு நாயகமே உங்க மேல நானு ஒரு கோடி செலவாத்த கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானாருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் பெருமானாரின் மீது செலவாத்த ஓதி ஓதி ஓதி ஓதி திளைத்து போன பிலால் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் பெருமானாரினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி இந்த ஊர்லயே இருக்க முடியாது என்று புறப்பட்டு ஷாம் நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் ஷாம் நாட்டிலே பெருமானார் செல்லல்லாஹு அலிவச்சலத்தினுடைய நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விழால்கள் எல்லாவினுடைய கனவிலே பெருமானார் தோண்டி சொன்னார்களாம் விழாலே என்னை மறந்து விட்டாயா என்னை மறந்து விட்டாயா உன்னை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் பிலால் உன்னை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் பிலால் என்னை எப்பொழுது பார்க்க வருவாய் பிலால் எப்பொழுது பார்க்க வருவாய் பிலால் என்று பெருமானார் செல்லல்லாஹு அடிவசலம் கேட்க இதை கேட்டதற்கு பிறகு பிலால் ரடி இருக்க முடியுமா உடனே புறப்படுகிறார்கள் பிலால் ரடி பெருமானார் செல்லல்லாஹு அடிவசலத்தினுடைய கபருக்குள்ளே சென்றார்களாம் கபருக்குள்ளே சென்று அவர்களுடைய தலையை வைத்து மண்ணிலே புரட்டி புரட்டி எடுக்கிறார்கள் பெருமானாரே உங்களை காண வந்திருக்கிறேன் நாயகமே உங்களை காண வந்திருக்கிறேன் நாயகமே என்று புரண்டு புரண்டு எழுதுகிற பொழுது கும் யா பிலால் கும் யா பிலால் பிலாலே எழுந்து விடுங்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்று கவருக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது கவருக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது என்றால் பிலால் ரலி அல்லாஹுத்தாலாவும் பெருமானாரும் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்க வேண்டும் அந்த காதல் நம்மிடத்தில் இருக்கிறதா பெருமானாரை பார்க்கிற பொழுது அளவு கடந்த காதலோடு சென்று பூமானை பார்த்தால் அவர்களின் மீது செலவாத்தை சொன்னால் புத்தாடைகளை அணிந்து சென்றால் புனிதமான மேனியை பெருமானாரை பார்ப்பதற்காக அருகிலே நின்று கொண்டு அசலாம் அழைக்கு யார சொல்லல்லா அசலாம் அழைக்கு ஹபீபல்லா என்று சொல்லிவிட்டு நாம் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டும் அபு சொல்லி காட்டுகிறார்கள் நாயகமே சலானவி சலாத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் பதிலை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாயகமே என்று கேட்டால் கனவிலே கண்டிப்பாக பெருமானார் தோண்டி பெருமா பெருமானாரை கனவிலே பார்ப்பதை விட பெரிய பாக்கியம் உலகத்திலே என்ன இருக்க முடியும் கனவிலே கண்மணி நாயகம் தோன்றி பதில் கண்டிப்பாக சொல்லுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அந்த புனிதமான இடத்திற்கு செல்லுகிறோம் அல்லாஹுவின் அல்லாஹுவினுடைய அருளை பெற்றுத் தருகிற ரவுலாவுக்கு செல்கிறோம் அங்கு சென்றால் ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் பக்கீருக்கு செல்ல வேண்டும் காரணம் பெருமானார் செல்லல்லா ஒளிவசனம் ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் பக்கீருக்கு சென்று அந்த கபர்வாசிகளுக்கு துவா செய்திருக்கிறார்கள் ஜன்னத்துல் பக்கீருக்கு செல்ல வேண்டும் சனிக்கிழமை தோறும் குபா மசீதுக்கு செல்ல வேண்டும் பெருமானார் சென்றிருக்கிறார் இருக்கிறார்கள் உகது உகதிலே ஷகீதான எழுபது பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி நாம் சென்று சியாரத்து செய்ய வேண்டும் இது போன்ற நிறைய கடமைகள் அங்கே இருக்கிறது எனவே செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவற்றை எல்லாம் சரியாக செய்து முறையாக செய்து அல்லாஹினுடைய அருளையும் அன்பையும் பெறுகிற நன் நசீபை வல்லோ நல்லா வணங்குவானாக இதை போன்று ஹாஜிமார்கள் எல்லாம் நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லோருக்காகவும் துவா செய்யுங்கள் எல்லோரும் ஹாஜிகளாகவே மரணிக்க வேண்டும் அந்த காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லுவார்களே அதை போன்று அந்த காபாவை கண்டுகொண்டே இருக்கிற பாக்கியத்தை பாக்கியத்தை தந்தருள வேண்டும் அதை போன்று ஹாஜிமார்களே நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்கள் யா மதினாவிலே மரணிக்கிற நன்னசீவை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று துவா செய்து வாருங்கள் அல்லா ஜல்ல ஷானஹுத்தலா நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அன்று பிறந்த பாலகனாக அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா நம்மை திருப்பி அருள்வானாக வாகுர் தாவா அனில் ஹம்துலில்லா கிரபில் ஆலமீன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கணியத்திற்குரிய மௌலவி அபு தாஹிர் ஹசரத் அவர்கள் மிக மிக உருக்கமாகவும் அழுத்தமாகவும் ஹஜ்ஜினுடைய மிக சிறப்பான நிகழ்வுகளையும் சிறப்புகளையும் நம்மவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அல்லாஹு ஜல்லஸ்பஹானு தாலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கீகரிப்பதோடு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களுக்கும் வல்லோன் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை தந்தருள்வானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்தவனாக நமது பள்ளிவாசலில் ஒவ்வொரு வருடம் ரமலானிலேயும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களையும் அழைத்து ரமலானில் ஓர் இரவிலே அவர்களை முதல் முதலாக வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஏற்பாட்டினை நம்மளுடைய நிர்வாகம் செய்து வருகிறது குறிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளுடைய முத்துவல்லி ஹாஜி நாசர்தீன் ஹாஜியார் அவர்கள் ஒருபடி அதிகமான ஆர்வத்திலே இந்த விஷயத்திலே ஹாஜிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருப்பதை நாம் உணர்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஹாஜிகளுக்கு வழி அனுப்பக்கூடிய இந்த செயல் என்பது ஏன் செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்குகிற போது பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருவர் என்ன துவாவை செய்கிறாரோ அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் ஆகிவிடுகிறார் அதனால ஹாஜிகள் உங்களுக்கு என்ன பாக்கியம் முதல்ல வந்துருதுன்னா நீங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன துவா செய்றீங்களோ அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது உங்க துவாவை கேட்கறதுக்கு வேண்டிதான் இங்க நாங்க உங்களை கூப்பிட்டு இருக்கிறோம் ஆக வழி அனுப்பி வைப்பதோடு மாத்திரம் அல்லாது நீங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி துவா கேட்டாலும் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது காபாவை பார்க்க நியத்து வைத்த போதே உங்க துவா இங்கே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகிறது அது மாத்திரமல்ல நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவா நாற்பது நாளைக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அங்கீகரிக்கப்படுகிறது அதனால எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை நாம வந்து இப்போ ஜமாத்து சார்பாக அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததற்கு பிறகு எல்லாரும் அவர்கள் வரிசையாக நிற்பார்கள் ஒவ்வொரு ஹாஜிமார்களையும் தாங்கள் முசாபகா செய்து அவர்களின் துவாவை பெற்று மறக்காம நீங்க எங்களுக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த நசீப அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் தனியாக சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த துவாவை அல்லாஹு ஜல்ல சுபஹானுத்தாலா ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கவனத்திலே கொண்டு என்ன என்ன காரணத்தினாலே இவர்களுக்கு புனிதம் கிடைக்கிறது என்பதை யோசித்து பார்க்கும்போது கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவா இஸ்லாத்தில எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு நல்ல தொடக்கம் உண்டு அது வலதை கொண்டு செய்ய வேண்டும் நம்ம அஜிர்த்தவர்கள் சொன்னார்கள் அங்கே அல்லா இடத்தில் இருக்கிறான் துன்யா வலதில் இருக்கிறது என்று லேசாக கோடிட்டு காட்டினார்கள் உலகத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது வலதை கொண்டு செய்ய வேண்டும் வலது கையை கொண்டு வலப்புறத்தை கொண்டு ஆனா ஹஜ்ஜில மாத்திரம் பாத்தீங்கன்னா ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது காபா இப்படி இருக்கும் இருக்கும்போது அதை சுத்தி வருவது வந்து வலது புறத்தை கொண்டு சுத்தாம இடது புறத்தை கொண்டு சுத்துவார்கள் ஹஜருல் அஸ்வது மூளை இந்த கல்லில் இருந்து ஆரம்பிச்சு இப்படி சுத்தி வராம இப்படியே சுத்துவாங்க உலகத்திலே எல்லா விஷயத்தையும் வலதை கொண்டு செய்வதுதான் நன்மையானது வரக்கத்திற்குரியது அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கத்திலே ஒரு மனிதனை பாவம் முழுவதும் இல்லாமல் ஆக்கி அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அன்று பிறந்த பாலகனை போல ஆக்கக்கூடிய ஒரு இறுதி கடமையிலே அதுவும் உலக மக்கள் எல்லாம் நோக்கி தொடக்கூடிய காபாவை சென்று பக்கத்தில் இருந்து தரிசிக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் மனிதன் அந்த காபாவை வளம் வருகிற போது இடதை கொண்டு இடதுபுறத்தை கொண்டு அவன் சுற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு முரண்பாட்டை ஒரு வித்தியாசத்தை தவாஃபிலே நாம் பார்க்கிறோம் தவாஃபு சுத்துறவங்க எல்லாருமே இடதுபுறத்தை கொண்டுதான் சுத்துகிறார்கள் என்ன காரணம் யோசித்து பார்க்குகிற போது அல்லாஹு ஜல்ல சுபஹானுக்குவத்தாலாவினுடைய இருப்பிடம் அருஷ் அரிசு மேலே இருக்கிறது அந்த அரிசிக்கு கீழே மஸ்ஜிதே மஹமூர் இருக்கிறது வானவர்கள் எல்லாம் தவாஃபு செய்து கொண்டிருக்கிற மஸ்ஜிதே மஹமூர் அரிசுக்கு கீழே இருக்கிறது அந்த மஸ்ஜிதே மஹமூருக்கு கீழே காபத்துல்லா இருக்கிறது மூன்றடுக்கு காபத்துல்லா மஸ்ஜிதே மஹமூர் அல்லாஹுவின் அரிசி இப்பொழுது இந்த மூன்றும் இருக்குகிறது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மூன்று நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஒரு மனிதனுடைய கல்பு அல்லாஹுவோடு இணைவதற்கு கல்பும் காபத்துள்ளாவும் நெருக்கமாக இருப்பதற்கு வலதிலிருந்து சுத்தினால் கல்புக்கும் காபத்துள்ளாவுக்கும் சற்று இடைவெளி இருக்கும் அதனால் நீ இடதுபுறத்திலிருந்து சுத்து உன் ஹிருதயம் இடதுபுறத்தில் இருக்கிறது ஆகவே காபாவும் உன் கல்பும் எந்த விதமான டிஸ்டன்ஸும் தூரமும் இல்லாமல் இருக்க வேண்டும் காபாவும் கல்பும் அப்படியே நெருக்கமாக இருந்து அந்த நெருக்கம் மசிதே மூர் அந்த நெருக்கம் அல்லாஹுவின் அர்ஷ் கல்பில் முக்மினின் அருசுல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் முக்மினான மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்கு இணங்க இந்த காரியத்தை மாத்திரம் இடதுபுறத்தில் வைத்து சுற்றுவதற்குண்டான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிற போது இறைவன் இதன் மூலமாக ஒரு காந்த சக்தியை ஒரு இணைப்பை ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் இதன் மூலமாக உருவாக்கி வைத்திருக்கிறான் எல்லாம் வலது இது ஒன்று மாத்திரம் இடது அது மாத்திரம் அல்ல இவர்களுக்கு இந்த நெருக்கம் கிடைப்பதோடு மாத்திரமல்லாது இவர்கள் உடல் இதுவரைக்கும் இங்கிருந்து எங்கோ இருக்கக்கூடிய காபாவை நோக்கி இலல் காபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தாலா அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த காபாவின் திசையை நோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்லி நியத்து வைத்து மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் காபாவை நோக்கி தொழுத இந்த மக்கள் அந்த காபாவுக்கு முன்னால் போய் நின்று அந்த காபாவை நேரடியாகவே பார்த்து உடலால் உணர்வால் உள்ளத்தால் ஒன்றிணைந்து எந்த காபாவை நோக்கி தொழுதார்களோ ஷரீஃபுக்கு முன்னால் போய் நின்று பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிற அந்த புனித மண்ணை தழுவி வருகிற அந்த புனிதமிக்க தென்றல் காற்று பெருமானாரையும் பெருமானார் சுத்தம் பெற்று விடுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட உயர்தரமான பாக்கியம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் சென்று வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த பாக்கியம் இருக்கிறது அது மாத்திரமல்ல செல்லக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது ஏன் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஹாஜிகளே உங்களின் மகத்துவம் சாதாரணமானது அல்ல உங்களுடைய சிறப்பு வேண்டி துவா செய்யுங்கள் இந்த பள்ளிவாசலனுடைய கட்டிட பணி நான்கு மாதங்களிலே நாற்பது லட்சம் ரூபாயில் மிக விரைவாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நடந்தது பணம் இல்லை காசு இல்லை எப்படி இவ்வளவு துரிதமாக நடக்கும் என்று ஆச்சரியம் மேலிட்ட நிலைகளிலே நாற்பது லட்சம் ரூபாய் அள்ளி அள்ளி கொடுத்தார் இப்போ ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த கட்டிடப்பணிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இறை இல்லத்திற்கு கொடுத்தார்கள் அல்லாஹ் அவருடைய இறை இல்லத்திற்கு இவர்களை அழைத்திருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே இதுபோல் யாரெல்லாம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தார்களோ பாடுபட்டார்களோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக அது மாத்திரமல்ல நீங்கள் அங்கே செல்லுகிற போது இதே மாதிரி இறை இல்லங்களுக்காக மார்க்க பணிகளுக்காக உழைத்து உபகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் எங்கள் பள்ளிவாசலனுடைய மென்மேலும் சமூக சேவையை செய்வதற்குண்டான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வல்லோன் அல்லாஹ் தருவதற்குண்டான தாக்கத்திற்கு நீங்கள் காபாவில் துவா செய்ய வேண்டும் எங்கெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்பட இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் எங்கள் அத்துணை பேர்களினுடைய சலாமை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் உங்களை எங்கள் ஊரின் எங்கள் மஹல்லாவின் தூதராக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களின் பயணம் வெற்றிகரமான பயணமாக அல்லாஹு ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற பயணமாக எல்லா நலன்களும் வளன்களும் பெற்ற பறக்கத்து பொருந்திய பயணமாக உங்களின் பயணத்தை அல்லாஹ் ஆக்கி நல்லருள் புரிவானாக என்று எனது சார்பாக எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களின் சார்பாக இந்த ஹாஜிகளை நாங்கள் வழி அனுப்பி வைப்பதிலே பெருமிதம் கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு என்னுடைய வார்த்தைகளை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே இப்பொழுது ஒவ்வொரு ஹாஜிகளும் எல்லோரும் ஒரு புனிதமிக்க மஜிலிஸ் லைலத்துல் கதிரி இரவு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இந்த இருபத்தி மூணு ஒரு லைலத்துல் கதிரி இரவு இந்த புனிதமிக்க இரவிலே ஒரு புனிதமான இடத்திற்கு செல்லக்கூடிய புண்ணியஸ்தர்களை நாம் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வில இன்றைக்கு நாம் கலந்திருக்கிறோம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம இவர்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் முசாபஹா செய்வது முனாக்கா செய்வது செய்த இவர்களை நாம் அவர்களின் துவாவை பெறுவது இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடத்தில் கொள்வதோடு இப்பொழுது இவங்க எல்லாருக்காக வேண்டியும் நம்மளுடைய அபுதாயிரத்தில் அவர்கள் துவா ஓதுவார்கள் துவாவுக்கு எப்படியாச்சு ஹைர் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய பொருத்தமான வாழ்க்கை இம்மையிலும் வறுமையிலும் தந்து நல்லருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் தாலா வரகாத்து அஸ்லாம் வலைக்கும் ஹாஜியில் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் முன்சஃபிற்கு வந்தால் தோதுவாக இருக்கும் பள்ளியின் நிர்வாகிகள் முன்சஃபுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷால்லா ஹாஜிகளுக்கு ஹாஜிகளை கௌரவப்படுத்தும் முறையாக பொன்னாடை பொருத்தப்படும் பொன்னாடை பொருத்த பின் ஹாஜிகள் இங்கே வரிசையாக நிற்பார்கள் எல்லாரும் லைனா வந்து அப்படி முசாஃபா பண்ணிட்டு போயிடலாம் எல்லாரும் ஒன்னா வந்தீங்கன்னா திரும்பி போறது கஷ்டம் ஒரு ஒரே மாதிரி அப்படியே லைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிஷாலா அப்படியே லைன் பண்ணி அப்படியே முசாஃபா பண்ணிட்டு போய்க்கலாம் நிஷாலா அவர்களை கௌரவப்படுத்த பின் ஹசரத் அவருடைய துவா இருக்கிறது துவா முடிந்த பின் முசாஃபா செய்து கொள்வோம் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கூடிய ஆட்சிகள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹு தாலா உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதலாவதாக துவா செய்து கொள்ளுங்கள் காரணம் சென்ற வருடம் இதே பள்ளியிலிருந்து ஆஜிகளை வழியனுப்பும் பொழுது இந்த பள்ளியை கட்ட வேண்டும் என்று ஹாஜியலிடைய ஹாஜியலிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அத்துடன் ஹாஜியல் அரபாவிலே கேட்ட துவா அல்லா தாலா கபூல் செய்தான் கபூல் செய்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் மூன்று மாத காலத்தில் இறையில பணியை முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய பணி இனியும் பாக்கி இருக்கிறது அந்த பணி மீண்டும் செவ்வனே முடிய வேண்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய மொஹல்லாவாசிகள் அனைவருக்கும் இன்ஷால்லா அடுத்த வருஷம் எங்களோட நிர்வாகிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக அத்து செய்யக்கூடிய பாக்கியம் வேண்டும் என்று உங்கள் முன் முன்வைக்கிறேன் மேலும் உங்களிடத்திலே ஒரு சிறிய அபேஷகம் எங்களுடைய பள்ளியிலே ஒரு ஹிப்ஸ் மதரசா நடத்தலாம் என்று இரண்டு மூன்று நாட்களாக கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஒரு கனவு எங்க நம் பள்ளிவாசல்ல வரிசையா பிள்ளையை உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிற மாதிரி அது அதிர்த்து வந்து ரெண்டு நாளைக்கு நேரத்தே கேட்டேன் அதுக்கு வந்து அல்லாஹ் கபூல் நாங்க அதனால ஒரு ஆசை எல்லாம் கபூல் செஞ்சிருவான்னு நினைக்கிறேன் நீங்க துவா செய்யுங்க ஒரு ஹிப்ஸு மதரசா நடத்தலாம் அதுக்குண்டான எல்லா தோதும் இருக்கு அதனால அதுக்காக நீங்க துவா செய்யுங்க எல்லா போதுமானவன் ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் நாங்கள் வந்து அணுகினோம் எங்களுடைய பள்ளியுடைய கட்டிட நிதிக்காக மிகவும் நல்ல முறையில் வரவேற்று உங்களுடைய பொருளாதாரத்தை தந்தீர்கள் அதற்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா உங்களை ஹாஜிகளை கௌரவப்படுத்தும் விதமாக தலைவர் முதலாவதாக நமது பள்ளியிலே கடந்த இரண்டு வருடங்களாக ரமலானிலே பயான் செய்து கொண்டிருக்கிற அசரத் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் அவர்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு பயணமாக இருக்கிறார்கள் அவர்களை முதலாவதாக கௌரவப்படுத்தும் முறையாக நமது தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் பாஷா அவர்களுக்கு நமது பள்ளியின் செயலாளர் உமர் சாஹிப் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரிப்பார்கள் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அடுத்தபடியாக கரும்புக்கடை ஃபௌசுல் இஸ்லாம் பள்ளியின் தலைவர் ஜனாப் எஸ் சாவுலமி சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியின் தலைவர் அவர்கள் பொன்னாடை கொடுத்தார்கள் நாரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் ஜனாப் எஸ் முகமது காசிம் சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஹாஃபிஸ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கோரிப்பார்கள் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அடுத்து நமது பள்ளியின் நமது பள்ளியின் மூத்த உறுப்பினர் மர்ஹூம் எஸ் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களின் புதல்வர் எச் ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அடுத்து ஜனாப் ஜனாப் அபு தாயிர் அவர்கள் ஜனாப் அபு தாஹிர் அவர்களுக்கு ஜனாப் அபு தாஹிர் அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் பொன்னாடை பொறுத்து கோரிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் ஜனாப் காதர் பாஷா அவர்களுக்கு பள்ளியின் செயலாளர் உமர் சாஹிப் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கோரிப்பார்கள் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर ஜனாப் எஸ் எம் நூருதீன் ஷாஜஹான் அவர்களுக்கு நமது பள்ளியின் பொருளாளர் இஸ்மாயில் ஆஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर ஜனாப் அக்பர் அல்தாஃப் அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் சர்தார் சாஹிப் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கொடுப்பார் நரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் ஜனாப் எம் சலீம் பாஷா அவர்களுக்கு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஃபாரூக் ஹாஜி அவர்கள் பொன்னாடை பொறுத்து கொடுப்பார்கள் নারে তকবীর নারে তকবীর নারে তকবীর জনাব সাইফুদ্দিন আজহার ஜனாப் சைஃபுদ্দিன் ஆஜியார் அவர்களுக்கு ஃபாருக் பாஷா ஹாஜி ஃபாருக் பாஷா அவர்கள் பொன்னாரை பொறுத்தவர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் ஜனாப் முகமது ரியாஸ் அவர்களுக்கு நமது பள்ளியின் இணைச் செயலாளர் வக்கீல் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கவனிப்பார் நாரே தக்பீர் நரே தக்பீர் நரே தக்பீர் ஜனாப் ஜே ஹக்கீம் சாஹிப் ஹக்கீம் சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியின் உறுப்பினர் ஜனாப் அபு சாஹிப் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கவனிப்பார் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर ஜனாப் சித்திக் தாசில்தார் அவர்களுக்கு ரிஸ்வான் பாஸ் அவர்கள் ரி- ரிஸ்வான் பாஸ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கவனிப்பார்கள் نعرہ نعرہ تکبیر تکبیر نعرہ تکبیر جناب سید ابراہیم بھائی سبراہ باپ بائی ہاجا ہزار ہاجر ابھی پڑی تلور سردار بائی اور நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் جناب محمد بشیر صاحب ضیاءالدین ضیاءالدین بھائی پناڑی پرتی گوری پاڑی نعرے تکبیر نعرے تکبیر نعرے تکبیر جناب ایم اے لطیف صاحب اور لکے பள்ளியின் செயலாளர் உமர் சாஹிப் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கவனிப்பார் نعرہ تکبیر نعرہ تکبیر نعرہ تکبیر جناب مجید صاحب کے مجید صاحب எம் மஜீத் சாஹிப் அவர்களுக்கு ஜபருல் அவர்கள் பொன்னாடை பொறுத்து குறிப்பார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் மௌலானா மௌல்வி அப்துல் முஜீப் பாக்வி அவர்களுக்கு இமாம் பதுருல் இஸ்லாம் அனஃபி சுன்ன ஜமாத் நார் அவர்களுக்கு நமது பள்ளியின் இமாம் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள் نعرے نعرے تکبیر تکبیر جناب امر فاروک سلیم جناب سلیم پہنا پورے کوری پہ تکبیر تکبیر تکبیر کے آزاد کلام جناب کے آزاد کلام پل تر بردار پہنا پہلے نر تکبیر نار تکبیر نر تکبیر جناب سکاؤدین صاحب C K M Ziauddin Sahib அவர்களுக்கு நமது கட்டிட கமிட்டியின் பொருளாளர் ஜனாப் ஜான் பசாவை அவர்கள் ஆஜர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரிப்பார் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நீ யாராவது ஆஜியில் விடுபட்டிருந்தால் ஜனாப் அக்பர் சாஹிப் அவர்களுக்கு அக்பர் சாஹிப் ஜனாப் அக்பர் சாஹிப் அவர்களுக்கு நமது பள்ளியின் இமாம் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரிப்பார் இனியும் ஆஜியில் யாராவது பின்னால் இருந்தால் தயவு செய்து முன் வரிசைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் காரணம் எங்களுடைய இருந்த போன் நம்பரை வச்சு நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் ஆனா ஹாஜியில நாங்க முகம் பாக்குறதுக்கு சான்ஸ் இல்ல அதனால தயவு செஞ்சு ஹாஜியா பின்னால் இருந்தாங்கன்னா முன்னால வந்துருங்க யாராவது ஹஜ்ஜிக் முன்னால வாங்க முன்னால வாங்க முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் <laughs> ஜனாப் ரஃபிபாய் அவர்கள் பேரகன்சில்ஸ் அவர்களுக்கு நமது மௌலானா அவர்கள் பொன்னாடை பொறுத்து பாருங்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் என்ன ரியாஸ் கபூர் ஆஜியார் அவர்கள் முன் வரிசைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரஃபீக் ஆஜியார் பின்னால் இருக்கிறீங்களாமா வாங்க உங்களுடைய துவாவுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க ரிச்வே டிராவல்ஸ் உரிமையாளர் ஜனாப் அலஹாஜ் ஹாஃபிஸ் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இன்ஷா அல்லா முன்சஃபிலே வரிசையாக அமர்ந்திருப்பார்கள் துவாவுக்கு பின் வரிசையாக வந்து ஆஜியலை முசாஃபா செய்து கேட்டுக்கொள்கிறோம் ஹாஜியல் முன்னால சஃபுக்கு வந்துருங்க பிளீஸ் எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஹாஜிகள் மாத்திரம் முன்சஃபில வரிசையாக அமர்வார்கள் துவா நடைபெறும் அதற்கு பிறகு முசாபகா செய்து கொள்ளலாம் எல்லோரும் இப்பவே எந்திரிக்கனா துவாவுக்கு பிறகு நாம் முசாபகா செய்து கொள்ளலாம் ஆகவே துவாவுக்கு பிறகு எல்லாம் அப்படியே அமர்ந்தால் அப்படியே உட்காருங்க கணியத்திற்குரிய ஹாஜிகளே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடியவர்களே நமது பள்ளியினுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் கேசியர் போன்ற மற்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கான முயற்சிகளில் ஹஜ்ஜினுடைய ஏற்பாட்டிலே வருடா வருடம் எழுதி போடுகிறார்கள் ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற காரணத்தினால் நிஷா அல்லா வரும் காலங்களில் அவர்களுக்கு இதற்குண்டான முயற்சிகளிலே வெற்றி கிடைத்து எங்கள் நிர்வாகத்தில் அப்படியே எல்லாத்தையும் பதினெட்டு பேர் இருபது பேர் அனுப்பி வைக்கிறோம் எங்கள் நிர்வாகத்தின் அத்துணை பேர்களும் ஒரு குழுவாக செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு ஹாஜிகள் துவா செய்ய வேண்டும் வருகை தந்திருப்பவர்களும் துவா செய்ய வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த கூட்டத்தை அல்லாவுக்கு பொருத்தமான கூட்டமாக ஆக்கி இம்மை மறுமையில் வல்லோன் அல்லாஹ் நற்கிருபையை நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள்வானாக இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த நிகழ்விலே ஒத்துழைப்பு நல்கிய வருகை தந்திருக்கும் அத்துணை பேர்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நாவினிக்க நெஞ்சினிக்க உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து ஹஜரத் அவர்கள் துவா ஓதுவார்கள் அதற்கு பிறகு வரிசையாக ஹாஜிகளை முசாப் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறேன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش رأدا ومن الامر اسعدا ومن الاحسان اتما ومن الانعام عما ومن الفضل عدبا من اللطف اقربا اللهم كلنا ولا تكن علينا اللهم اختم بسعادة عجالنا وحقق بالزيادة اعمالنا وكرم بالعافية عدونا وعاصالنا واسبب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا اللهم خفف عنا ثقل الاوزار و وارزقنا عيشة الأبرار اللهم اكفنا واصرف عنا شر الأسرار اللهم اتق ركابنا ركاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرة بعد مرة وقرة بعد قرة اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرة بعد مرة مرة وكرة بعد كرة اللهم ارزقنا حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرة بعد مرة وكرة بعد كرة اللهم افتح لنا أبواب الخير يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلي عليه وسلم